கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 12 13 வசனங்கள் வாசி Gospel to Saint John, chapter 1, verse 12 and 13. But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name, which were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் and which were born not of blood nor of the will of the flesh nor of the will of man but of god இன்றைய மெசேஜ் நீ யாருக்கு பிறந்தாய் and today's message to whom you were born உலகத்துல சண்டை வந்தா இந்த வார்த்தையை அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க and so in the bible you can see and very commonly they use this term இந்த கிராமத்துல சேரியில சூடு கிளம்பிடுச்சுன்னா படக்குன்னு வர்ற வார்த்தை என்னது நீ அவனுக்கு பிறந்தன்னு கேட்பாங்க In village or in slum medias and when they get hot and when they get tensed, and they used to ask question to whom you were born. உலகத்துல பேசி பழக்கம் So this is what the practice or this is a common term which is used in the world. அது சர்வ சாதாரணமாக சில இடங்கள்ல பேசக்கூடிய ஒரு வார்த்தை And these are the words where you speak normally also fluently. கோபம் உச்சகட்ட வரும் பொழுது நீ எவனுக்கு பிறந்தாய் என்று கேட்பார் And when the anger come to the peak level and they used to ask question to whom you were born. நான் அப்படி கேட்கல நீ யாருக்கு பிறந்தாய் I am அப்படி asking the question and to whom you were born. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நீங்கள் யாருக்கு பிறந்தீர்கள் என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டியது அவசியம் And before the end of the meeting and you have to examine and analyze and to who you are born. யோவான் ஒன்னு பதிமூணு நீ ஒரு கூட்டம் தேவனால் பிறந்த ஒரு கூட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார் In 1:13 of John, it is telling about one who were born of God. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது When the man was born, மூன்று சித்தத்தில் பிறக்கிறார் and he born in three wills. உலகத்தில் பிறக்கும் பொழுது so when he was born in the world ஒரு குழந்தை இரத்தத்தினால் பிறக்கிறது so first the child is delivered out of blood இல்லாவிட்டால் மாம்ச சித்தத்தினால் பிறக்கிறது or it is born out of the will of the flesh இல்லாவிட்டால் புருஷ சித்தத்தில் அது பிறக்கிறது or it is delivered with the will of man இது உலகத்தினுடைய பிறப்பினுடைய ஒவ்வொரு தன்மை and this is the aspect of the born nature in this world மாம்ச சித்தம் புருஷ சித்தம் இரத்தம் இந்த மூன்றுனால தான் ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கிறது So the child is delivered in this world out of the will of the flesh and will of man and of the blood. நான் மாம்சத்தின்படி பிறக்கிறது குறித்து இப்பொழுது பேச வருகிறதில்லை So I am not going to tell about this being born of the will of the flesh. நீங்க மாம்சத்தின்படி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு ரீஜி- ரீதியில நான் பிறந்தவர்கள் And if we were born out of the will of the flesh and according to some donations and we were delivered out. ஆனால் பைபிள் சொல்லுகிறது But the Bible says, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்கிறார் And the Bible says, "And you were born of God." ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் தேவனால் பிறந்தவனா என்னப்பா ஒண்ணுமே கேட்கல காலையில நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு இப்ப வர வர மோசமாகிட்டே இருக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் கரெக்டா இருக்கு ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்தவர்கள் And they were born not of blood and not of the will of the flesh and not of will of men all that gathered here were born of God. ஏன் நான் பிறப்பை குறித்து பேசுகிறேன் And why i am telling about this birth? பிறப்பு என்பது மிகவும் முக்கியமானது. So the birth is very important. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குறைமாத குழந்தையா பிறந்தா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. So just you think see and if the child was delivered out of the due time and how it would be? ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது கூருடாக பிறந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க And just think and see when the child was born like a blind and how it be. ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுதே ஊனமாய் பிறந்தால் அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க If the child was delivered like lame and how it be to the parents. அப்போஸ்தலர் மூணாம் அதிகாரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அது சப்பானியாக பிறந்தது And Acts of the Apostle chapter 3 when you can see and the child was delivered like a lame. 40 வருடம் அந்த குழந்தை சப்பானியாக இருந்தது அதனுடைய முடிவு பிச்சை எடுப்பது For 40 years and the child was a cripple and the end was and she was begging. இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிறந்தவன் இருந்தால் எப்படி இருக்கும் So in such state and if a spiritual one was born in spiritual nature and how his condition would be இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பல அடையாளங்கள் இருக்கிறது If the child was delivered today and there are many signs for it ரத்தத்தை வச்சு யார் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிடலாம் and so with the testing the blood and we can identify and who's the cause அவனுடைய was tissues அவனுடைய தசைகளை தசைகளை வச்சு ஈஸியா ஜீன்களை வச்செல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் or if you're using the tissues or genes and we can identify to whose son or daughter it belong to DNA மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் இன்னாருடைய பிள்ளைகள் என்று கண்டுபிடிக்கிறார் and so because of all these technologies and they were identifying and the whose child it belonged to இப்போ நம்ம பிள்ளைகள் பிறந்த உடனே பாப்பாங்க அம்மா பார் இருக்கா அப்பா அம்மா இருக்கா so now the child was delivered and used to check whether it was like father or mother suppose ரெண்டு மாதிரி இல்லைன்னா என்ன பண்றது ஆ ரெண்டு மாதிரி இல்லன்னா என்ன பண்றது and it was not like both of them and how what can we do அன்னைக்கு அந்த குடும்பத்துல சந்தேக ஆவி மொத்தமா போந்து வந்து so from that day onwards and the doubting spirit will come and rise in the family ஒருவேளை ரெண்டு பேரும் மாதிரி இருக்காது ஆனா தாத்தா பாட்டி மாதிரி இருக்கும் and will not resemble like father and mother but resembles like grandfather ஏனா அந்த முன்னோர்களுடைய ஜீன்கள் அங்க வேலை செஞ்சிட்டே இருக்கும் and because the ancestor gene and will work keep working in them முடிய வச்சு கண்டுபிடிக்கலாம் and they can identify with the hairs கண்ணை வச்சு கண்டுபிடிக்கலாம் and with the eyes காதை வச்சு கண்டுபிடிப்பாங்க and we can identify with the ears கையை வச்சு கண்டுபிடிப்பாங்க and we can identify with the hands வயர வயரத்தை லாங்கை வச்சு ஷார்ட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க And with having all this violin, they can identify them. அதனுடைய ஒவ்வொரு தன்மையை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க So by nature, the natures or aspects and they will identify the child's nature. என்னைய ட்ரெயின்ல ஒருத்தன் கண்டுபிடிச்சான் So one man, person, he identified when I was traveling the train. நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது So when I was traveling in the train, சம்பந்தமே இல்லாம தற்கால தக்கல் டிக்கெட் பத்தி ஒருத்தன் பேசினான் so without any need and he speak about the tackle ticket. பயங்கரமா காசு புடுங்கறாங்க அப்படி இப்படினு பேசிக்கிட்டே இருந்தான் And he was telling that and were the possibility and they were collecting money from the people யாருமே தூங்கலங்கறதனால நானும் தூங்காம உட்கார்ந்திட்டே இருந்தேன் and then slept there so I was also not sleeping. I said silent. கடைசியில அவன் டைம் பேசினான் At last he speak to me also நீங்க பாருங்க ஃபாதர் இப்படி எல்லாம் காசு ரயில்வேல புடுங்கறாங்க அப்படி இப்படினு சொல்லிக்கிட்டே வந்தான் and he was telling that father and see how they were collecting money in the railway. now 2 ரெண்டு நிமிஷமும் மூணு நிமிஷம் தான் அவண்ட பேசினேன் And 2 to 3 minutes I was speaking with him அவன் திருப்பி கொஞ்ச நேரம் என்ன அப்படியே பாத்துட்டே இருந்தான் and after that and he was keenly observing me திருப்பி கூப்டான் நீங்க வந்து இங்க இன்னாருடைய அப்படினு அப்படியே இழுத்துக்கிட்டு வாரான் and he called me and said that and you belong to this person கரெக்ட்டா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க and so particularly and he will make me to stand at the point inna irukke neenga yaar கேட்டான். and to who, this person to whom you belong ipo enna avashyam கேட்டேன் and ask and what is the need for you illaya உங்கள் அந்த ஸ்பீச் சவுண்டு அந்த ஸ்டைல்லே இருக்க அப்படினா and he said that and your speech and your sound resembles like him கரெக்ட்டா கண்டுபிடிச்சான் so sharply he identified me சுத்தி வளைச்சு கொண்டு போய் தெங்காசி தூக்கு தூத்துக்குள்ள இருந்து தெங்காசி போய் தெங்காசில போய் அந்த டிவிஎஸ் ஷோரூம் அது இதுன்னு சுத்தி கரெக்ட்டா கொண்டு வந்து இன்னாருக்கு நீங்க வந்து சித்தப்பாவானா and he asked our you uncle to this particular person and he gave her from Chutukuri to Tenkasi and from TV showroom and at last he identified me அப்பதான் யோசிச்சேன் இவன் கொஞ்ச நேரத்துல நம்மள எப்படி இந்த பேச்சில கண்டுபிடிச்சிட்டானே so within some few minutes and he was able to identify with my speech அதுபோல likewise தேவனும் உன்னை கண்டுபிடிக்கணும் and God must identify you. And the Gentiles must find you. நீ உலக பிரகாரமா யாரு பிள்ளைங்கிறது இல்ல. உன்னை பார்த்த உடனே இவன் தேவனுக்கு பிறந்தவன் And looking outwardly or worldly they should not see that you belong to this particular person but they must see that you are born of God. அப்ப உன்னுடைய சாயல் தேவ சாயலா வரணும். And your likeness must be the likeness of God. உன்னுடைய ரூபம் தேவனுடைய ரூபமா வரணும். And your form must be the form of God. இப்ப பேதுருவை பிடிச்சிட்டாங்க அரண்மனையில வச்சு பிடிச்சிட்டாங்க. And now they have captured Peter in a palace. And they said that and you were also with him. அவன் உடனே சொன்னா எனக்கு அந்த மனுஷனை தெரியவே தெரியாதுன்னு மறுதலிச்சிட்டான். And he immediately replied and he betrayed and denied him saying that I know this person not. டக்குன்னு சொன்னாங்க உன்னுடைய பேச்சு அந்த கலிலேயனுடைய பேச்சுக்கு ஒத்திருக்கிறது. And you say that and your speech is compared to the Galilean speech. வெளியரங்கமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா so when you see outwardly then இயேசு எல்லாருக்கும் தெரியும் and they all knew jesus இயேசுவை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க and they heard about jesus அப்படி இயேசுவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போது கேள்விப்பட்டிருக்கும் போது ஏன் இயேசுவை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு காசு கொடுக்கணும் when they all knew jesus when they all heard jesus and why they need to give money to betray jesus ஏன் ஒருத்தன் வந்து காட்டி கொடுக்கணும் and why you one have to come and betray him அப்படி இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு ஏன் 30 வெள்ளி காசு ரேட் பேசணும் and so why they have to pay rate or speak rate to give 30 silver coins மூன்றரை வருஷம் இயேசுவோடு நடந்து இயேசுவோடு பேசி இயேசுவோடு வாழ்ந்து இவங்க ட்ரெஸ்ஸு இவங்களுடைய எல்லாமே யார மாதிரியே மாறிடுச்சு இயேசுவை போலவே மாறிடுச்சு And they that commune or they that stay with Jesus for three and a half years and all their speech on all, all their things or dress garments and everything become like Jesus. அதனால யார் இயேசுங்கிறது இப்ப கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் So now it is very tough for them to identify who is Jesus. அற்புதம் செய்யும் பொழுது பிசாசை துரத்தும் பொழுது இல்லாவிட்டா மரித்தோரை எழுப்பும் பொழுது தான் இவர் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரே ஸ்டைல்ல சுத்திட்டே இருப்பாங்க And everyone they were in same style and they roam around same style so they cannot identify when he was performing miracles, when he cast out the demons and when he was doing all these things and they can தேவனால் பிறந்தவர்கள் என்கிற ஒரு கூட்டம் சபைக்குள் இருக்கிறது So there is a group in the church and who that were born of God. அவங்கள அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம் So we can identify the son. ஒரு குழந்தையை கண்டுபிடிக்கணும்னா ஒரு அடையாளம் இருக்கு So if you want to to identify a child and there is a token or mark for them. பிறந்த உடனே சர்டிபிகேட்ல போட்டிருப்பாங்க So when they were born and they will put in a certificate இந்தந்த இடத்தில் இன்னென்ன மச்சங்கள் இருக்கிறது and so these are the places and the mole have or found in this church child. அப்படிலாம் உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட்ல எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் And have that they also written in your certificates. அங்க அடையாளங்கள் So those are the marks. இதெல்லாமே ஒவ்வொரு இடத்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும். And these marks are entirely different for one person to another person. அதுபோல உன்னையும் என்னையும் பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்கள் எங்க இருக்கு? என் மாம்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப ஆண்டவர்ட்ட இருந்த அந்த அடையாளம் நம்மகிட்ட இருந்தாதான் நாம் தேவனால் பிறந்தவர்கள் And so as the Saint Paul says that I have the marks that is buried in my body and same likewise and we also have the marks in our body. ஒரு சிலரெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. And for some and we cannot easily identify them. ஒரு சிலரை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படியே மோல்டிங் மாதிரி வந்திருப்பான். And some we can easily identify and they will like and molding and copy. அம்மா அம்மா மாதிரியே இருக்குங்க. And they resemble seem like mother. இல்ல அப்பா மாதிரியே இருக்கும். Or they resemble like father. இப்படி கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு தேவனால் பிறந்தவர்கள் தேவனைப் போலவே காணப்பட வேண்டும் So after coming to Christ and they that are born of God and they must be like God. பூரணம் என்று வரும் பொழுது So when they come to the point of perfection, இல்லாவிட்டால் வருகை என்று வரும் பொழுது so when we come to the point of coming, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் so now we are his இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம் and we know not and how we will be for them. ஆனாலும் Even so, அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் so we know that when we were with and we will be appear unto like him. அவர் வெளிப்படும் பொழுது ஒரு ஈக்குவல் வந்துரும் So when we appear and we will be equal to him. அதுதான் ரொம்ப முக்கியமானது And that is very important. நம்முடைய பிறப்பின் பிறப்பின் வர்த்தமானத்தை குறித்து பைபிள்ல நீங்க பார்க்கலாம் So we can see about the genealogy of our birth in the Bible. ezekiel 16 3 4ல பார்க்கும் பொழுது When we look at 14, 3 and 4 of Ezekiel உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது and so and there the question was asked and what is the name of your birth? உன் தாய் ஏத்தித்தி உன் தகப்பன் எமோரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் And it is said that and your mother is Hittite and your father is an Amorite. அப்படின்னா என்ன அர்த்தம் So what does it mean? என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று தாவீது சொன்ன ஒரு அறிக்கை And David says that my my mother conceived me in sin and in pity, and it was a confession by David இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாவத்துல பிறந்தவர்கள் so all that were born of this world were born out of the sin நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை குறித்து கேள்விப்பட்டீர்கள் so when you heard about the blood of Jesus நீங்க சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா so when you read in the history சமீபத்திய காலங்களிலே இயேசுவின் இரத்தத்தை குறித்து ஒரு விளக்கம் கிடைத்திருந்தது and so recent times and they got an explanation about the blood of Jesus நான் ஏற்கனவே இங்க ஒரு பிரசங்கத்தில சொல்லி இருக்கிறேன் and already I have said you in one sermon அதாவது உடன்படிக்கை பெட்டியை தேடின பொழுது so when they searched for this ark of covenant it எத்தனையோ குகைகளிலே தேடினார்கள் so they excavated in many uh, caves தள்ளுபடி ஆகமத்தில் நீங்க படித்து பார்த்தால் so when you read in the this annual book அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது so what it is said there எரேமியா அதை ஒரு குகையில் வைத்து பாதுகாத்தான்னு சொல்லியிருக்கு it is said that jeremiah preserved in a cave and he protected it ஆனா நம்ம பைபிள்ல அது சொல்லப்படவில்லை so but it is not mentioned in our bible அதனால வரலாற்று ஆசிரியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பெட்டியை தேடினார் and all the researchers and the historical teachers and they searched after the king or ark ஆனால் அது கிடைக்கவே இல்லை and but they could not identify எத்தனையோ குகைகளில் தேடிட்ட பின்பு so after searching in many caves அஹ், ஒரு ஆராய்ச்சியாளர் டா- ரான் என்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் and the Ron. and the research is called Ron and what அஹ், அவருக்கு ஒரு சொப்பனம் கிடைத்தது and he got a dream ஒலிவு மலையில ஒரு அந்த கொல்கத்தா மலையில கீழே ஒரு குகையை கத்தர் காண்பித்தார் In Mount Olive under Mount Golgotha and the God showed him a cave. அந்த மலைக்கு அடியில அவர் போய் தேட ஆரம்பிச்சார் So he started to search after the cave, the ark in the mountain. அந்த புதர்கள் மண்ணு கல்லு எல்லாத்தையும் ஒதுக்கி கொண்டே வந்த பொழுது ஒரு சின்ன குகை அவருக்கு தென்பட்டது So when he laid aside all the grass and all the sands and was able to identify a small cave அது சொப்பனத்தில் காணப்பட்ட இடம் என்பதை கண்டுபிடித்தார் and he identified and this was the point which showed to him in the dream. உள்ளே எட்டி பார்த்த பொழுது உடன்படிக்கை பெட்டி இருந்தது So when he was entering inside and he saw the ark of covenant ஆ, அந்த உடன்படிக்கை உடன்படிக்கை பெட்டியை பார்த்த பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கருப்பு கலர்ல ரத்திட்டாக ஒரு ரத்த குவியல் மாதிரி கடந்துச்சு so above the ark of covenant, we can see a dark spot or red spot and was found upon the ark of the covenant. அது என்னன்னு சுரண்டி எடுத்தாங்க So he started to scratch over. அது இஸ்ரேல்ல ஆராய்ச்சிக்கு கொடுத்தாங்க So they called him for the research in Israel அது எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க and they found where it was come from. அது ஆராய்ச்சிக்கு கொடுத்த பொழுது So when they gave in the research, இருபது நூற்றாண்டு கழித்து அந்த கருப்பா இருந்த அந்த பொருளை ஆராய்ச்சிக்கு கொடுக்கறாங்க and after 20 centuries and they gave this black material for the research மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது The Bible says and the the life of the flesh is vested in the blood. இந்த இரத்தத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கு. There is life in this blood. அதை எடுத்து பாதுகாத்தா இன்னொருத்தனுக்கு ஏத்தி அது ஜீவன் அடைய வைக்கலாம். So when we were preaching to others and they will get the life. அதனால தான் blood donate பண்றாங்க. So that's what and they were donating blood to others. அது அடுத்துவனுக்கு கொடுத்து அது ஜீவனா மாறுது. So when it was given to others and it turned as a life. ஆனா அதே இரத்தம் and the same blood ஒரு குறிக்கப்பட்ட நேரத்து வரைக்கும் காஞ்சி போயிருச்சுனா அதுல என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது until particular point of time when it was dried and there will not be life in it ஆனா 20 நூற்றாண்டுகள் கழித்து but even after 20 centuries அந்த கருப்பு திரவத்தை கொண்டு போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது and when they took this black material and we tested it அதுல உயிர் இருந்துச்சாம் so there they found the life அந்த இரத்தத்துல ஜீவன் இருந்தது and there was life in the blood உடனே அந்த ரத்தத்தை அவங்க பரிசோதிச்சாங்க So immediately they tested the blood. அந்த ப- ரத்தத்தை பரிசோதித்த பொழுது So when they tested the blood, அந்த ரத்தத்துல ஒரு பெண்ணினுடைய இருக்க வேண்டிய 23 குரோமோசோம் அதுல இருந்துச்சு so the thing which is to be have in the 23 chromosomes in women, it was found in the blood. ஏனா அது யார் ரத்தம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க Because and they were trying to find out on whose blood it belong அதுல ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அந்த 23 குரோமோசோம் இருக்கிறது And all the 23 chromosomes we contain the women was found in the blood. ஆனா ஆணுடைய குரோமோசோம் 23 இருக்கணும் அங்க இல்ல But the male chromosome 23 pairs were not found in the blood. ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேருடைய குரோமோசோமும் இருக்கும் யா- அடுத்து அது பெண்ணா இருந்தா ஒரு குரோமோசோம் கூட இருக்கும் அந்த பெண்ணுடைய இது ஆணா இருந்தா ஆணுடைய ஒரு குரோமோசோம் கூடி இருக்கணும் அதான் மெடிக்கல் And for a child, according to the medical report, and so 23 chromosomes of male and female will be there for the child, and if it is a fe- female child, and one chromosome will be added if it is male, and one will be added for the ஆனா chromosome. நடந்தது என்ன But you know what happened? அந்த ரத்தத்துல இப்ப ஒரு பெண்ணுடைய இருபத்தி மூணு குரோமோசோம் இருந்துச்சு ஒரே ஒரு பொய் எக்ஸ்ஆர் ஒயில அந்த ஒயில ஒரு ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருந்துச்சு So there were 23 chromosomes of female was found, but there only one Y chromosome was found to him. avanga kolambitaanga And they lam- they were confused. thirupi vandu aarachi panna பண்ணபோது And again, when they examined, அது எந்த ரத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா so they identified the blood came from its spot. கண்டுபிடிச்சா அந்த பெட்டி இருந்த மேல உள்ள குகைக்கு மேல ஒரு கீறல்ல இருந்து ஒரு வெடிப்புல இருந்து தான் இந்த ரத்தம் வடிஞ்சிருக்கு So when they excavated and where the blood was shed and they can see and there was a cleft or there was a breach over the rock and from there it was shed அப்படியே ஆராய்ச்சி பண்ணி மேலே வந்தா So when they examined, when they came up நேரே மூணு சிலுவை நட்டனதுக்கு கல்லுல ஓட்டை இருக்கு and there were three cross were planted and you can see and three holes in it. கல்லுல அந்த ஓட்டை போட்டு இந்த சிலுவை மரத்தை தூக்கி நிறுத்தினதுக்கு மூணு ஹோல்ஸ் இருக்கு மூணு ரெண்டு கல்லர்களும் இயேசு நடுவில் தொங்கினாரு இந்த நடுவில் உள்ள சிலுவையில இருந்து வடிந்த ரத்தம் தான் எங்க போயிருக்கு கண்மலைகள் வெடித்த பொழுது இந்த ரத்தம் எங்க போயிடுச்சு உலகத்தின் பாவங்களின் சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியினுடைய ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கப்பட்டது And these three stones and there were three holes were found because the three man two malefactors and Jesus was crucified in the place and where the blood was shed from Jesus it was entered into them it was said that the it was mine and what in upon his sins ஒருத்தன் பலி செலுத்தினால் அவருடைய இரத்தம் எங்க செலுத்தப்படும் எங்க தெளிக்கப்படும் ஆசாரியன் கொண்டு போய் எங்க தெளிப்பான் மகாபரிசுத்தலத்தில் தெளிப்பான் அந்த வேலை அங்கேயே கண்மலை உடைஞ்சு இயேசுவின் ரத்தம் எங்க போய் விழுந்துருச்சு பரிசுத்த ஸ்தலத்தில் விழுந்தது உடன்படிக்கை பெட்டியின் மேல போய் விழுந்தது It one made a sacrifice and the blood was shed upon priest like wise and when they were made a sacrifice and the blood was shed upon the ark of the covenant. அப்பந்தான் புரிஞ்சது இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தில் என்ன இல்ல ஒரு ஆணுடைய குரோமோசோம் கிடையாது அவர் புருஷ சித்தத்தினாலோ ரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ பிறந்தவர் அல்ல அவர் தேவ ஆவியினால் பிறந்தவர் So only then they were able to identify and there was no chromosome of male was found in the blood of Jesus and so he were not born of the blood or nor of the will of the flesh and nor of will of man but he was born of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக the God's holy name be glorified. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிற நம்ம எல்லாம் யாரால பிறந்தவர்கள் So now just think and see and how we were born out of and who we were born. சும்மா விசுவாசத்துல ஹalleluya அலலியா ஆமெல்லாம் போட்டு சும்மா ஏமாந்த ஒரு கூட்டமாக ஹalleluya போட்டுட்டு போற கூட்டமா நம்ம இருந்திர கூடாது And we should not be group- shouting hallelujah by Philip and we should not be be like this. இன்னைக்கு கூட அநேகர் சில தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி ஒளிச்சு வச்சிடுறாங்க ஒதுக்கி வச்சிடுறாங்க என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரோட்ல போட்டு ஓடிடுறாங்க Even today and they were hiding their child and they were telling this child not belong to me and they were putting on the streets and they were fleeing of me. இன்னைக்கு கூட எத்தனை பேருடைய ப- பிள்ளைகளுக்கு தங்கள் பெற்றோர் யாருன்னு என்ன செய்யல இன்னைக்கும் கூட தெரியல Even today and many of the children did not know who their parents are. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது In one place, one incident took place அஹ், ஒரு அம்மா ஒரு புருஷனோட வாழ்க்கை நடத்தினாங்க ஒரு பிள்ளையை பெத்தாங்க and one man and she was having child and was not leading a life. அவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு And there came a problem between them. அவங்க இந்த பையனை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க So they took the child and they went aside போய் இன்னொரு இடத்துல இன்னொருத்தரோட வாழ்க்கை நடத்தினாங்க and she started to live with another person with the child. அ- அந்த வீட்ல இந்த பையன் நல்லா வளர்ந்தான் And this boy was brought up well in the particular family. அவரு கல்யாணம் கட்டி அவரு இந்த அம்மாவை விட்டுட்டு போன உடனே அவரு போய் கல்யாணம் கட்டி அவர் அவர் ஒரு செட்டில் ஆயிட்டாரு So what was the question is that and she got married with her and she got settled and was settled up well. uh, கடைசில பார்த்தா ரெண்டுமே சுத்தி சுத்தி இது ஒரு சிபிஎம்ல இருக்கு அது ஒரு சிபிஎம்ல இருக்கு So at last we can see both are found a different CPM church. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு வாக்கு வாக்குவாதத்துல எவனோ ஒருத்தன் அந்த பையனை கிளப்பி விட்டான் and so because of some contention and they mingled or they stirred up this bond டேய் உங்க வீட்ல இருக்குது உங்க அப்பா இல்லன்றான் and they said that the father in your house is not your own father அத கேட்ட உடனே அந்த பையன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டான் இவன் எங்க அப்பா இல்லையா அப்படின்னு and hearing this news and he got a great tensed அது வரைக்கும் அமைதியா இருந்த பையன் கத்தி எடுத்துட்டு நேரா போய் அவங்க அம்மா கத்தியில தொண்டையில வச்சிட்டான் ஏய் இவன் அப்பனா இல்லையா அத மட்டும் எனக்கு சொல்லு and he kept selling till now and he kept all the night on the throat and said this is my father or not and amma enna அந்த அம்மாக்கு என்ன பண்ணன்னு தெரியல இவன் யாரோ சொல்லி உண்மையை சொல்லிட்டாங்கன்னு உடனே மிரண்டு போய் உடனே வண்டியை தூக்கிட்டு நீ வா சர்ச்சில் பாஸ்டரை கூட்டுவான்னு சொல்லி பாஸ்டரை கூட்டி போயிட்டாங்க and she trembled by telling that and how this news was got to this boy and he called him to the pastor to the church na edhukku இதை solren you know why i'm telling you இன்னைக்கு உலகத்துல யார் யாருக்கு பிறந்தாங்கறது yaarukku அநேகருக்கு theriyama irukkalam and today many may not know and who were born of the Lord in sin anal naam devanal பிறந்தவர்கள் என்பதை naam நிரூபித்துக் கொள்ள but we have to prove that we were born of God. தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் இப்பொழுது சரியான விதத்தில் இந்த கூட்டத்திலே நாம் நிதானிக்க வேண்டியது அவசியம். So rightly we have to examine and analyze this meeting whether we were born of God. உலகத்திலே பிறப்பு அது மாம்ச பிறப்பு. So the birth of this world and it is the birth of the flesh. யோவான் 3 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into John chapter 3 verse 6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் That which is born of the flesh is flesh and that which is born of the spirit is spirit. எட்டாம் வசனம் சொல்லுகிறது And the eighth verse says, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் And he that borneth of spirit and he is of the same. அப்படியானால் நாம் தேவனால் பிறந்தவர்கள் ஆவியினால் பிறந்தவர்கள் So they that are born of God is born of spirit. அதனால தான் நமக்கு இந்த நாட்கள்ல சத்தியம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது And so the truths are given in abundance to us in in these days. yesu தன்னுடைய பிறப்பை kurithu pesumbolude So when Jesus was speaking about his birth இயேசுனுடைய பிறப்பை kurithu yesu enna சொல்லுகிறார் and what is Jesus telling about his birth? yohan 8th adhigarathai நாம் paarkumbolude பொழுது When we look unto 8th chapter of John, yohan 8 23 8:23 of John. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்வில் இருந்துண்டானவர்கள் நான் உயர்வில் இருந்துண்டானவன் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்துண்டானவர்கள் நான் இந்த உலகத்தில் இருந்துண்டானவன் அல்ல இயேசு தன்னுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறார் So Jesus is telling about his birth. நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் உயர்வில் இருந்து உண்டானவன் Ye are from beneath and I am from above. நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல And ye are of this world, I am not of this world. இதை குறித்து கலாத்தியர் நாலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது So when we read about this in Galatians chapter 4, அங்கே ரெண்டு விதமான பிறப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது Even there and we can see the two times of birth is depicted. 23 24 ல பார்க்கும் பொழுது And verse 23 and 24, அடிமையானவன் இடத்தில் பிறந்தவன் வாம்சத்தின்படி பிறந்தான் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான் இங்க ரெண்டு விதமான பிறப்பு சொல்லி இருக்கிறார் and here there were two births are mentioned. வாம்சத்தின்படி பிறந்தவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் And who was of the born, men was born after the flesh. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் But he of the free woman was by promise அப்ப என்ன விளங்கி கொள்கிறோம் so what do we understand நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது and how should be our birth நீங்க உலகத்துல எப்படி பிறந்தீங்க யாருக்கு பிறந்தீங்கங்கற சப்ஜெக்ட் விட்டுருங்க so leave the subject and who was born to this world and how you were born to this world நம்ம கிருபையினால் தேவன் ரட்சித்தார் so graciously the lord saves us அப்ப நம்முடைய பிறப்பில் உள்ளதான எல்லா போராட்டங்களும் முடிந்து விடுகிறது so all the struggles when we were born at the time of bank getting birth ஆனா இந்த சபைக்குள்ள வந்த பிறகு but after coming to this church இந்த சபையில ஒரு பிறப்பு இருக்கு அது தேவனுடைய பிறப்பு so there is a birth in this church that is called being born of god இங்க வந்த பிறகு நீ மாம்சத்தின்படி இருக்க கூடாது After coming to this congregation and you should not be of flesh. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்த பின்பு And after Abraham come to his house அங்க ரெண்டு பேர் பிறந்தார்கள் and the two were delivered. ஒருத்தர் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஒருத்தர் வாக்குத்தத்தின்படி பிறந்தவன் And one who was born of flesh and another were born by promise இந்த சபையில கூட ரெண்டு கூட்டம் இருக்கு Even in this church, there were two groups. ஒன்று சுயாதீனம் உள்ள உள்ளவிடத்தில் பிறந்தவர்கள் வாக்குத்தத்தின்படி பிறந்தவர்கள் So one, they were born of the free woman, another were born of by promise. அப்படினா என்ன So what does it mean? விடுதலையின் ஜீவியம் செய்கிறவர்கள் வாக்குத்தத்த வாக்குத்தத்தின்படி பிறந்த ஆவிக்குரிய சந்ததி and they that are doing the life of deliverance and they were born out of the promise இந்த சபைக்குள்ள வந்து இன்னும் வருடக்கணக்காக ஆகியும் இன்னும் மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் அடிமைகளிடத்தில் பிறந்தவர்கள் and they that after coming to many years in this congregation were united at this place and if you were born of this and you were born of the free woman ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறது முதலாவது and for Adam and Eve they bore the two children முதலாவது பிறந்தது ரெண்டு பிள்ளைகள் and the first they delivered two children ஒருவன் காயினா காயினாக இருந்தான் ஒருவன் ஆபேலாக இருந்தான் and one was keen and another was Abel. இவர்களை குறித்து பைபிள் சொல்லும் பொழுது So when the Bible says about them, காயின் பொல்லாங்கனால் உண்டாயினவனாய் இருந்து அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது so the Bible says that the Cain was found of the wicked. ஒன்னு யோவான்ல நான் பார்க்கும் பொழுது So when you see in first John, மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது so when you see third chapter 3 verse 12 பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே பொல்லாங்கனால் உண்டாயிருந்து And he who was of that wicked one, தன் சகோதரனை கொலை செய்த காயின் and the king who slew his brother. நான் திரும்பவும் சொல்றேன் Once again, I repeat, நீங்க நல்லா கவனிச்சிங்கனா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் if you listen carefully, it will be useful for you. ஒன்னு யோவான் மூணு ல பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படினு காயினை பத்தி சொல்லியிருக்கு It is said about king in first John chapter 3 verse 12, the and who was found out of this wicked one. ஆதியாகமம் 4 ஆம் அதிகாரம் Genesis chapter 4, முதலாம் வசனம் verse தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார் பைபிள் படிச்சிட்டீங்களா எல்லாரும் அந்த வசனத்தை படிச்சிட்டீங்களா Have you read this verse in the Bible? பைபிள் என்ன சொல்லுது அண்ட் what the Bible says? அவள் கற்பவதியாகி காயினை பெற்று பொல்லாங்கினால் பிறந்த பிறப்பித்தேன் சொல்லல என்ன சொல்றா கர்த்தரால் ஒருவனை பெற்றேன் And she conceived and bare a Cain and said that I have not delivered him of the wicked, but he said that I have gotten from the below. ஆனா ஒன்னு யோவான் மூணு சொல்லுகிறது But first John chapter 3 verse 12 says, அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் சொல்லியிருக்கு it is said that and he was found of the wicked one. அப்ப ரட்சிக்கப்பட்டது கரெக்ட் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் கரெக்ட் இந்த சபைக்குள்ள வந்தது கரெக்ட் ஆனா உன் இப்பொழுது உன்னுடைய நிலவரம் என்ன It is true that you were saved and you got the experience of salvation. Now you are abiding the church. It is true. But now what is your state? பாஸ்டர் ஜோயல் அவர்கள் ஒரு காரியம் சொல்லும் பொழுது when pastor joel tells about a particular matter ஒரு ஓவியன் இயேசுவை வரைய ஆசைப்பட்டானாம் and what portrait and he designed to drew jesus ஒரு ஓவியன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இயேசுவை மாதிரி வரையணும்னு ஆசைப்பட்டாங்க And one artist and he had desired to draw a painting like Jesus. அதனால யூதா தேசத்துக்கு போனான் So he went to the country of Judah அங்க பல இடங்களுக்கு சுத்தி திரிந்து ஒரு அழகான குழந்தையை பார்க்கணும் and he roamed around many places in the country and he wanted to look a beautiful child. யூத குழந்தைகள்லயே ஒரு அழகான ஆண் குழந்தையை பார்த்து வரையணும்னு அது மாதிரி தான் இருக்கணும் இயேசு அப்படி தான் இருந்திருப்பாருன்னு இருக்கிற அழக தேடி பிடிச்சு ஒரு பையனை கண்டுபிடிச்சான் And he sought after the great beauty and he was seeking after any place and a child and he was so beautiful and there among Jews. அவனை அப்படியே வரைஞ்சான் And he saw him அதுதான் இன்னைக்கு अनेகர் குழந்தை இயேசுன்னு வச்சிட்டு அலையறாங்க சோ தட்ஸ் வாட் அண்ட் தே வர் டெல் ஹோல்டிங் ஆன் டெல்லிங் தட் இட் வாஸ் இன்ஃபன்ட் அருமையான ஒரு படம் எல்லாரும் அத ஆமா இயேசு இப்படி தான் இருந்திருப்பாரு ஒத்துக்கிட்டாங்க அண்ட் இட் வாஸ் பியூட்டிフル பிக்சர் அண்ட் எவரிவன் அக்செப்டட் அண்ட் ஜீசஸ் லைக் திஸ் அந்த அந்த படம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அண்ட் தோஸ் பிக்சர் இட் வாஸ் ஃபேமஸ் இன்னைக்கு கூட எல்லார வீடுகளிலும் போட்டோல கூட நீங்க கூட வச்சிருப்பீங்க பெந்தேகோஸ்காரன் கூட வச்சிருக்கானு வச்சுக்கங்களே அண்ட் ஈவன் many people and they have the photo frame and even the pentecostal and they hold கொஞ்சம் காலம் ஒரு 10 வருஷம் கழிச்சு after 10 years அதே ஓவியனுக்கு ஒரு ஆசை வந்து ஆசைப்பட்டுச்சு The same artist had another design யூதாஸ் வரையணும்னு ஆசைப்பட்டான் and he had designed to jesus Judas எப்படி இருந்திருப்பான் and how he would be மூன்றரை வருஷம் இவர் கூடயே சுத்திட்டு கடைசில காட்டி கொடுத்துட்டானே and three and a half years and he was Jesus and he betrayed him அவன் எப்படினாலும் அவன் சாயல் மாறி இருக்கும்ல and some was like this may be changed தேவனுடைய சாயல் வேற இயேசு சொல்றாரு உங்களில் ஒருவன் யாரா இருக்கிறான் பிசாசா இருக்கிறான் அப்ப அவனுடைய சாயல் வேற so when he was with jesus and returned like this and he because devil and his image was changed அதனால இஸ்ரேல் தேசத்துக்கு போய் இருக்கிற ஜெயில்ல எல்லாம் இருக்கிறதுலயே கொடூரமான ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னு தேடினான் and so he went around the country of israel and he went to the prison and he was just looking unto the terrible accused கடைசில ஒரு ஆளை பார்த்தான் அவன் மூஞ்சி இவன் சாயலே எதை மாதிரி தான் இருக்கு இவன் தான் இப்படி இருப்பான் யூதாஸ் காட்டி கொடுத்த துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்து ஜெயிலில் பெர்மிஷன் வாங்கி நான் உன்னை வரையணும்னு கேட்டான் At last he looked unto the accused and he saw that and decided that and he would be like Jesus, uh, Ju- Judas and who betrayed Jesus and he saw and he portrayed this picture. வரைய ஆரம்பிச்ச போது And when he started to do the picture அவன் கேட்டான் நான் எதுக்காக என்னைய வரையறீங்க and he asked and why you were drawing me இல்ல சும்மா தான் வரையறேன் and he said simply I am making a picture. இல்ல இல்ல எதுக்கு வரையறீங்க ஏன் திடீர்னு நானே ஒரு வாழ்க்கையில நொந்து வெந்து செத்து குற்றவாளியாகி இங்க கிடக்குற என்னைய போய் இப்ப போட்டு படத்தை எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்ட சோ ஆல்ரெடி ஐ வாஸ் சோ தட் அண்ட் ஐ வாஸ் டெரிபிலி ஃபவுண்ட் அண்ட் ஐ விசிட் தி பிளேஸ் அண்ட் வை யூ வாண்ட் டு மேக் எ டிராயிங் ஆஃப் மை பிக்சர் அப்ப அவன் சொன்னானா அண்ட் ஹி ரிப்ளை டு ஹிம் சரி நீ ரொம்ப வருந்தி கேக்குறதனால சொல்றேன் நான் யூதாஸ வரையணும்னு பார்த்தேன் கடைசில ஒண்ணே தான் நீ தான் சீக்கனான் சொன்னான் ஐ வாண்ட் டு டிரா ஜூஸ் ஜூடாஸ் அண்ட் சோ அட் லாஸ்ட் அண்ட் யூ என்டாங்கிள் தி மீனிங் உடனே அவன் ஓன்னு அழுதுட்டான் அண்ட் இமிடியேட்லி ஷவுட்டட் அண்ட் கிரைட் அப்ப இவன் கேட்டான் என்னன்னு கேட்டான் And he asked why you were crying. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் வந்து இயேசுவை வரையறேன்னு சொல்லி என்னைய தான் ஏன் வரைஞ்சான் So before ten years, a man came and said that I want to do Jesus and he drew me. அப்ப அந்த ஆள் நீதானான்னு கேட்டான் And asked, are you the same person? 10 வருஷத்துக்கு முன்னால இயேசுவ மாதிரி ஒரு குழந்தையை நான் வரையணும்னு சொல்லி ஒருத்தன் வரைஞ்சான் அன்னைக்கு நான் இயேசுவ போல இருந்தேன் இன்னைக்கு நான் என் வாழ்க்கை கெட்டு நாரி வெந்து ஒண்ணு இல்லாம போயிருச்சு இன்னைக்கு அதே ஆள் தான் யாரா மாறி இருக்கேன் அதே ஓவியன் அதே இயேசுவ போல இருந்தால் இப்ப யாரா மாறி நிக்கிறேன் ஓன்னு அழுது என் வாழ்க்கை ஆயிடுச்சேன்னு அழுது அன்னைக்கு அவன் மனம் திரும்பிட்டான் And before 10 years and you have wanted to draw a child of Jesus and so you draw my picture and after 10 years and my life was spoiled when I stand down and you came and you wanted to draw a picture of Judas and it was me that was Lord Judas. இப்ப கண்ணாடியில பாருங்க இயேசு தெரியறாரா உங்களை பார்த்த உடனே யூதாஸ் தெரியறானான்னு பாருங்க So now you check and see whether Jesus was known to him or Judas was known. கண்ணாடியில பாருங்க என்ன ஒரு சிலர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேக்கப் எல்லாம் தூக்கிட்டே அலையறாங்கன்னு நினைக்கிறேன் So when I asked to see in the mirror I think someone having this mirror with them. இன்னைக்கு உன்னைய பார்த்தா யார் மாதிரி தெரியுது Today how you look like தேவனுடைய சாயல் தெரியதா யூதாசினுடைய சாயல் தெரியதா and whether the image of Jesus is known to you or to the image of Judas கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொன்ன காயின் இப்பொழுது மாறி போய் ஒரு கொலைகாரனாக மாறி இருக்கிறார் and who said that i have gotten of a man like god and now he became a murderer அவனுடைய வாழ்க்கையில அந்த தன்மை மாறி போனது and the aspect of nature of his life நீ இந்த சபையிலே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனா அடிமையினிடத்தில் பிறந்தவனா மாம்சத்தின்படி பிறந்தவனா and whether you were born of the promise or born of the man born made or whether we were born இன்றைக்கு உங்களுடைய பிறப்பின் வர்த்தமானத்தை நீங்கள் நிதானிக்க வேண்டும் and today you have to identify the nature of நீ இந்த சபையில இருந்து நீ மாம்சத்தின்படி பிறந்தால் நீ அடிமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருப்பாய் பாவத்துக்கு அடிமை சாபத்துக்கு அடிமை இன்னும் பலவித விதமான அடிமைத்தனத்தின் வல்லமை உன்னை ஆளுகை செய்யும் இந்த சர்ச் இப் யூ ஆர் are born out of the will of the flesh and many kind of bondage, of slavery or many kind of bindings and will come and take hold of you. ஆனால் நீ இந்த சபையில வாக்குத்தத்தத்தின்படி பிறந்திருந்தால் when you were delivered in this church out of promise, உனக்கு விடுதலை இருக்கும் and you will have deliverance, ஜெயஜீவியம் இருக்கும் and you will have பரிசுத்தம் overcoming, இருக்கும் and you will have ஜெபம் holiness, இருக்கும் and you will have prayer, பிரதிஷ்டை இருக்கும் and you will have தேவ consecration, அன்பினால் நீ நிரம்பி வழிவாய் and you will overflow filling by the love of God, உனக்குள்ள பகை இருக்காது and there will not be hatred, உனக்குள்ள வைராக்கியம் இருக்காது and there will not be zeal. ஆ, இந்த சபைக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்குள்ள எந்த அனுபவம் இருக்குங்கறதை இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் So we are saying the church and you have to identify and what experience that you possess. யோவான் 8:44 ல நாம் பார்க்கும் பொழுது When we look into 844 of John பிசாசினால் உண்டானவர்களை குறித்த சரித்திரம் சொல்லப்படுகிறது and the history says about thee the are born of the devil. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் உங்க பிள்ளைய பார்த்த உடனே புருஷன் வந்து பாப்பாரு தன்ன மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு அன்னைக்கு பயங்கர சந்தோஷம் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துருவார் so when the child was delivered and the husband may look at the child and when it resembles like him and come and give the sweets to others இப்ப நம்மள அப்படி தான் கேக்குறோம் உலகத்துல எல்லாரும் அப்படி தான் கேக்குறாங்க குழந்தை பிறந்த உடனே இப்ப பாத்தே தம்பி யார மாதிரி இருக்கு அவள மாதிரி தான் இருக்கு அவ்வளவுதான் அதோட அவனுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்க மாட்டான் ஹீட் வாங்கி கொடுக்க மாட்டான் And even where will ask the child was delivered and they ask and how the child resemble and if they say it was like others and they will not give any sweets to them. ஒருவேளை புள்ள புருஷன மாதிரி இருந்தா யாராவது கேட்டானா அந்த ஆள் மாதிரியே தான் இருக்கான் அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் And sometime the child was delivered and it resembles like husband the mother may say that and it was born like husband and it was like the same as father. அப்பமே அந்த பிரிவினை வந்து விடுகிறது And the division of separation is taking place at the same time. அப்பொழுதே அம்மா சைடு அப்பா சைடுன்னு பிள்ளை பிரிச்சிடுறாங்க So at that point of time they were separating this belong to mother side. இப்போ நீங்க and father தேவனால் side. நீங்கள் தேவனால் தேவனால் பிறந்தவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பின்னால் அடையாளம் சொல்றேன் So hereafter I will tell you the signs that they that are born of God. ஆனால் பிசாசினால் உண்டானவர்களுக்கு அடையாளம் என்ன And what is the sign that they that are form of the devil அவனுடைய இச்சையின்படி செய்கிறவர்கள் and they that follow after his lusts மனித கொலை பாதகர்கள் and they are the murderers சத்தியத்திலே நிலைநிற்காதவர்கள் and they that abide not in the truth அவர்கள் பொய்களை ஊதுகிறவர்கள் and they that speak of lies. இப்ப பொல்லாங்கனால் உண்டாயிருந்த ஒரு குற்றத்தை இந்த சபையில நீங்க பார்க்கணும்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் So now if you want to identify the people that are of the wicked one and you can find is silly ulaga உலக mudi ஜீவிப்பாங்க and they live according to the lust of this world maamsathin இச்சையில இருப்பாங்க and they will be found in the lust of the flesh கண்களின் இச்சையில இருப்பாங்க and they will be seeing in the lust of the ஜீவனத்தின் பெருமையில இருப்பாங்க and they will be seeing the pride of the flesh avanga ulagathukku kavaliyila sikki இருப்பாங்க and so they will be entangled the worries of this world அது மாத்திரமல்ல and not only that avangalala sagodharargalai nesikkave முடியாது and they cannot love their brother பைபிள் என்ன சொல்லுகிறது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன் and he that hates his brother and is a murderer அவர்கள் சத்தியத்திலே நிலைநிற்க மாட்டார்கள் and they will not abide in the truth அவர்கள் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருப்பார்கள் and they speak of lies and they will be the father of lies இன்னைக்கு கூட अनेक விசுவாசிகள் ஊழியர்கள் பயங்கரமா பொய் பேசுறாங்க and today many servants of god and believers and they speak illegal lies ஒன்னு யோவான்ல நீங்க பார்க்கும் பொழுது so when you see in first john வேதம் என்ன சொல்லுகிறது and what the scripture says மூன்றாம் அதிகாரம் chapter 3 எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது verse 8 பாவம் செய்கிறவர் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் and he that committed sin is of devil அவ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் so they that commit devil that sins are of devil அவன் ஆதி முதல் பாவம் செய்வான் so he commits sins from the beginning இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காம இந்த சபையில நீ வந்ததிலிருந்தே அதே பாவம் அதே குற்றம் அதே தோல்வி அதே விழுகை அதே தடுமாற்றம் அதே பின்மாற்றம் after coming to the church there is no forgiveness of sins and you do or commit the same sin and they same stumbling and same blunders and same mistakes with you enna church ku vandirukra avladha maatra vandirukku and just simply you you came to the church and that is the change in you illa Dress கொஞ்சம் maari irukku or your garments are changed little illa meesey எடுத்திருக்கிற or you have taken your mustache illa nagaiya kalathi இருக்கிற or you have removed your jewels dhaan thavara life la character la endha vidhamana மாற்றமும் illa so this is what happened in your life and there is no character features changes it takes place in your life kathrudeya பரிசுத்த naamathukku மகிமை உண்டாவதாக may the god's holy name be glorified ipo devanal pirandadhukku adayalam சொல்றேன் so i tell you what is the sign for thee that are born of god நீ தேவனால் பிறந்தையா இல்லையாங்கறதை இப்ப கண்டுபிடிக்கணும் and now you can identify whether you were born of god ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஒன்னு யோவான் இரண்டு இருபத்தி நான்கு ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது சாரி சாரி தப்பு இருபத்தி ஒன்பது 229 of 1 John அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் நீதியை செய்கிறவன் அவ- தேவனில் பிறந்திருக்கிறான் and he that doeth righteousness is born of him முதலாவது நீ தேவனுக்கு பிறந்தங்கிறதுக்கு அடையாளம் நீ நீதி செய்கிறவனாய் இருக்கணும் And the first of all the sign for that you are one of God that you must do righteousness. நீதினா என்ன? And what is the meaning of righteousness? உலகத்துல உலகத்துக்கு ஒரு நீதி இருக்கு. And what is the righteousness of this world? தேவனுக்கு ஒரு நீதி இருக்கு. And there is righteousness for God. பரிசுத்தவான்களுக்கு ஒரு நீதி இருக்கு. And there is righteousness for the saints தேவனுடைய சபைக்கு ஒரு நீதி இருக்கு. And there is righteousness for the church. இந்த நீதியில நீ எந்த நீதியை நிறைவேற்றி இருக்கிறாய்? So among all this righteousness and what righteousness have you fulfilled? நீதி செய்கிற எவனும் So they that do righteousness, en உன்னுடைய veetla kuda உன்னுடைய tholilla kuda உன்னுடைய எங்கேயுமே nee needi ullavana இருக்கணும் even in your house, in your in your business and order it must be, uh, you must be of justice. உன் endha vidamana விதமான irukka இருக்கக்கூடாது And there should not be any respect of persons or partiality with your ulaga ulagathula solluvanga சொல்லுவாங்க odacha enadhu என்னது மாமியார்லாம் சொல்லுங்க மாமியார் உடைச்சா அது என்னது மண்குடம் அது எப்பமோ உடைய வேண்டியது பழசு போய் தொலைன்னு சொல்லி விட்டுருவாங்க இஃப் தி மதர் இன் லா பிரேக்ஸ் அண்ட் இட் வாஸ் எர்தன் pot, ஆனா அதே நேரத்துல இப்ப மாமியார் உடைச்சிட்டா அந்த நீதி என்னது அது மண்குடம் வேஸ்ட் அது எப்பமோ உடைய வேண்டியது போட்டு ஆனா அதே நேரத்துல அதே இடத்துல மருமக அதை உடைச்சிட்டான்னா ஐயோ முப்பத்தஞ்சு வருஷமா நான் கண்ணு வாங்கி மேல வச்சிருந்தேன் அது பொன் குடமா மாறிடும் And if the daughter law breaks and then used to "I was preserving for 35 years," and it changes as a golden pot, அது பதினஞ்சு பீசாக்கு பெறாது and it not worthy for even for ஆனா ஒரு காம நேரத்துல கிருப எல்லாம் நஷ்டமாயி மத்தம சீரவாயி வீடே பிசாசு பிடிச்சு விட மாதிரி மாத்திடுவான் So within a while and they will lose all their grace and they will like the her husband into the devil. நீதி செய்கிறவன் எவன் And he that doeth righteousness. ஆனா பைபிள் படி இன்னொரு நீதி சொல்லுகிறது And the Bible says an another righteousness. நீதி செய்கிறவன் என்பது நீதியை நிறைவேற்றுவது ஞானஸ்நானம் எடுப்பது and doing righteousness and fulfilling the righteousness is taking water baptism மத்தேயு 3 ஆம் அதிகாரம் சொல்கிறது இப்படியே நாம் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தார் and this is how jesus said and took water baptism and for this it become the righteousness to fulfill it and this is how he took water baptism பரிசுத்தவான்களுடைய நீதி என்ன and what is the righteousness of the saints of god அது அத பத்தி சரியான அர்த்தம் என்ன so what is the right meaning for it 1 கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரம் 5 6 7 வசனங்களை பார்க்கும் பொழுது when we look into 1 corinthians chapter 6 verse 5 6 and 7 அநியாயத்தை நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வது and they have to suffer the defraud நஷ்டத்தை சகித்துக் கொள்வது and they have to suffer the defraud ஒண்ணு ஒண்ட இருக்கிற ஒண்ண புடிங்கிட்டானா நீ அவனுக்கு இன்னொன்னையும் சேர்த்து கொடுத்து அனுப்பி விடுன்னு சொல்றாரு நம்ம யாராவது அப்படி செய்வோமா so the lord says and if there is nothing with you you have to hold on something and you must send him away நம்ம அப்படி அந்த பிராக்டீஸ்க்கு இன்னும் போகவே இல்லங்க so we have never entered such practice நீதி செய்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் and they do righteousness were born of god ஆபிரகாமுடைய நீதி என்ன and what the righteousness of abraham அவன் தேவனை விசுவாசித்தான் and he believed god அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது it was counted righteous this for him. பெனகாசனுடைய நீதி என்ன And what is the righteousness of Phinehas? பரிசுத்தத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார் And he made a godly zeal for holiness. பாவத்தை எதிர்த்து போராடி ஜீவித்தான் He resisted sin and he struck hard and given over the sins. அதுக்காக என்ன நடந்தது So what happened for him? அவன் பக்தி வைராக்கியம் பாராட்டினான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது And so he made a godly zeal and so that counted as righteousness for him அப்ப ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ தேவனால் பிறந்திருக்கறங்கறத கண்டுபிடிக்கணும்னா அவன் ஞானசான எடுத்துக்கணும் So whether to find whether the believer or servant of God is born of God and we must identify the he was well, took the water baptism அவன் அபிஷேகம் பெற்றவனா இருக்கணும் and he must be the anointed one தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது the kingdom of god is not meat and righteousness and the he was fulfilled all joy and peace and pleasance ஆ, அபிஷேகம் பெற்ற பின்பு after receiving the anointing இல்லாவிட்டால் தேவனால் பிறந்த பின்பு after being born of god உண்மைன்னா உண்மைன்னு சொல்லணும் பொய்னா பொய்ன்னு சொல்லணும் and what is truth and you must say yes and what is not you must say nay உனக்கு ஒரு நீதி மற்றவங்களுக்கு இல்ல எல்லாத்துக்கும் ஒரே நீதி ஒரே பட்டயத்தை தான் நீ கையில வைக்கணும் and you have to keep the same sword in your hands hands there is no partiality in your righteousness உன் கையில இருக்கிற பட்டயம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பதை மறந்து விட கூடாது and you should not forget the sword in your hands is a two edged sword உனக்குள்ள பட்சபாதம் வர கூடாது and there should not be partiality நீ இந்த மார்க்கத்துல வந்த பிறகு மாயம் பண்ண கூடாது after coming to this way then you should not show your hypocrisy சரின்னு சொன்னா சரின்னு சொல்லு and if it is true you must tell yes உன் இஷ்டத்துக்கு திராச வைக்க கூடாது தேவனுடைய திராசு உன் கையில இருக்கணும் and you should not keep your balance according to your own wish and desire and you must keep the balance of god in your hands இன்னைக்கு உலகத்துல ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்ததுக்கு பல அடையாளங்களை நீங்கள் சரித்திரபூர்வமாக மூலமாக மருத்துவ ரீதியில பல விதங்கள்ல கண்டுபிடிக்கலாம் ஆனா ஆவிக்குரிய விதத்துல தேவனால் பிறந்தா என்றால் நீ நீதி செய்வாய் and scientifically and medically and so historically you can identify they that are born of this round world but they that are born of god and they will do righteousness இந்த சத்தியத்திலே நீ நிலை நிற்பாய் and you will abide in this truth இந்த சத்தியத்திலே நீ கர்த்தருக்காக போராடுவாய் and you will strive hard for this truth தேவ நீதி செய்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் and they that do righteousness were born of god அது மாத்திரமல்ல and not only that 1 யோவான் 4 ஆம் அதிகாரம் 7 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look at verse First John chapter 4 verse 7 onnu yovan 4 7 அதாவது நீங்க தேவனால் பிறந்தீங்களா இல்லையா தேவனுக்கு தான் பிறந்தியா வேற யாருக்கும் பிறந்தியாங்கிறதுக்கு இப்ப அடையாளம் சொல்லிட்டு வரேன் தேவனுக்கு பிறந்தவனுடைய முதல் அடையாளம் நீதி செய்வோம் இரண்டாவது அடையாளம் ஒன்னு யோவான் நாலு ஏழு பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரே அறிந்திருக்கிறான் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் and he is born of love and is born of god நமக்கு எல்லாருக்கும் இந்த அன்பை பத்தி தெரியும் and we all know about islam பத்தி பைபிள்ல எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லிருக்கு ஆனா நம்மட்ட அன்பு தான் தேடினாலும் தென்பட மாட்டேங்குது there are many explanation given in the scripture even we seek after or search after the love in us there is no love for us ஒருத்தன் படுற பாட பார்த்து துக்கப்பட்டு அழுகிறது கூட அன்பு தான் if one was suffering when we are paining and when we are caring them and that is love ஒருத்தனை பார்த்த உடனே நலம் விசாரிச்சு சிரிக்கிறது அது ஒரு அன்பு தான் so just when we were asking about them that is also kind of love ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது what what the bible says இரண்டாம் யோவான் என்ன சொல்லுகிறது second john what it says இரண்டாம் யோவான் 6 ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது second john verse 6 what it says நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு and this is love that we walk after his commandments பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை சொல்லப்படுகிறது so there were 10 commandments said in old testament புதிய ஏற்பாட்டில் அது ரெண்டு கற்பனை கற்பனையாக மாறுகிறது and it was turned into two commandments in அது the Old ராஜரீக Testament. பிரமாணமாக மாற்றப்படுகிறது and it was changed as as a royal அந்த laws அந்த கற்பனை என்ன and what is the law ஒன்று தேவனை நேசிப்பாயாக மற்றொன்று மற்ற மற்றவனை நேசிப்பாயா one is love god and love others அப்போ நம்ம எத்தனை பேர் க- மற்றவங்கள அன்பு கூறுகிறோம் so how many are loving others சிரிக்கிறது லெட்டர் கொடுக்கிறது சேட்டிங் டேட்டிங் மீட்டிங் இதெல்லாமே அன்புன்னு கிடையாது இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகள் and messaging and dating and cheating and these are all not love and these are the deceiving spirit deceive you ஒரு சரியான ஒரு விசுவாசி டே டேட்டிங் சேட்டிங் பண்ணவே கூடாது A right believer and they should not have the dating and chatting. தேவையில்லாத இடத்துல மீட் பண்ணவே கூடாது So without any need or without any unwanted time, they should not meet each other. ரோட்ல மீட் பண்றாருன்னா நீ நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ஹாய் If you want to meet them in the roads, there is no need to meet them and if you want to round, you can go on. அது உலக பிரகாரம் மாம்சீக அன்பு And these all, the carnal love or this is a carnal flesh இந்த love. அன்- இந்த அன்புக்கு ஒரு சக்தி இருக்கு And there is power for this love. மாம்ச அன்பினுடைய சக்தியை சொல்றேன் I will tell you the power of this carnal love. மாம்சனுடைய அன்புன்ற சக்தி அப்படின்னா நான் உனக்காக செத்தே போயிடுவேன்னு சொல்றது So the carnal love says that even I'll die for you. ஒரு சிலர் செத்தும் போயிடுறான் முட்டாளு And some they wait and they will die. ஆனா உண்மையான மாம்ச அன்பு எப்படி தெரியுமா But you know what is the true carnal love? எவ்வளவு நேசிக்கிறானோ அவ்வளவு வெறுப்பான் So how far they love and to that extent they hate others. அதுதான் அதனுடைய ரிசல்ட் And that is the result of the carnal love. மாம்ச அன்பனுடைய ரிசல்ட் என்ன And what is the result of the carnal love? உயிரை கொடுத்து நேசிப்பேம்மா ஆனா முடிவு கடைசியில் என்ன சொல்லும் இவளை என்னதுக்கு நம்ம கட்டணும் தரத்தி விடு and they used to say that i will give life and love you at last the life says that அதுதான் அதுதான் மாம்ச அன்பினுடைய ரிசல்ட் and that is the result of the carnal love அதனால இந்த விஷயத்துல மாம்ச அன்புங்கிறது சிரிக்கிறது லெட்டர் கொடுக்கிறது மெசேஜ் பண்றது என்னது வேற என்னலாமோ பண்றீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் என்னலாமோ பண்ணுவீங்க இது எல்லாம் ஒரு நாள் உன்னைய கண்ணில கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுரும் and giving letters and chatting and doing all these things on one day point of time it will make you to stand and sleep எல்லாம் ரெக்கார்ட்ல வந்துகிட்டே இருக்கும் so everything will be in record ஆனா தேவ என்ன எப்படி but what is the love of god அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு And walking after his commandments is a love of God. அன்புன்னா என்ன And what is love? கடைசி வரை நேசிக்கணும் And you have the love till the end. யோவான் பதிமூணு ஒன்னு என்ன சொல்லுது And thirteen one of John what it says. நான் உலகத்தில் இருந்த பொழுது அவரிடத்திலே ஆரம்பத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரையும் தான் நான் அன்பு வைத்தேன் So how I had the love in them at the beginning and have the love upon them till the end of the earth. இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாலேயே அன்பு கொடுத்ததுனால கல்யாணத்துக்கு பின்னால அன்பு வந்து வேக்கண்ட் ஆயிடுது அதாவது எம்டி ஆகி So before marriage and they were giving love and so after marriage and the love gets vacant and this getting கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு பெண்ணு ஒரு பையனை நேசிக்கிறபடினால அளவுக்கு அதிகமா நேசித்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அவங்க கூட சுத்துறது வண்டியில போறது அவங்க கூடயே வீட்டுல போய் தங்குறது ரூம் போடுறது இப்படி தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சிட்டு எல்லா அன்பும் முடிஞ்சு போயிடும் கல்யாணமும் முடிஞ்சு போயிடும் And so before marriage and the girl loves a boy, a boy loves a girl and they were giving or allows each other and there is no more love even after marriage. கல்யாணம் கட்டின பிறகு அவளை நேசிக்கிறதுக்கு என்ன இல்ல பாக்கெட்ல பாத்திரத்தில் இருந்தா தானே பானையில் இருந்தா தான் எதுல வரும் எதுல வரும் அகப்பையில் வரும்னு சொல்லுவான் ஸ்பூன்ல வரும் இங்கதான் எல்லாம் காலி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாலே அதுக்கு முன்னாலே மூணு வருஷமா சுத்தியாச்சு ரெண்டு மாசமா சுத்தியாச்சு தெரு தெரு தெரு சுத்தி ஆச்சு முடிஞ்சு போச்சு இப்போ அவளை நேசிக்கிறதுக்கு முடியல அவளை பார்த்தாலே டென்ஷன் அவ பேசினாலே டென்ஷன் அவளை வந்தாலே டென்ஷன் உண்மைதானே நான் சொல்றது உண்மைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க எப்படி எனக்கு புரியலையே பிரசங்கமே குழம்பிட்டனா இல்ல பாதிக்கப்பட்டோம் அதனால நாங்க கை வைத்தலங்கிறீங்களா ஈசாக்கு அவளை மனைவியாக்கி கொண்டு பின்பு நேசித்தான் இதுதான் பைபிள் and the bible says that isaac married her then she loved he loved him ஒரு பெண்ணை மனைவியாக்கிட்ட பிறகு அவளை என்ன செஞ்சான் அவன் நேசிச்சான் அதனால தான் அந்த அன்பு குறையவே இல்லைங்க அது வற்றாத ஜீவ ஊற்று and it is the fountain of living water is not dried up only after marriage and he loved her அதனால தான் அவன் கல்யாண வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அவன் சாலமோன் மாதிரி தெரு தெருவா சுத்தல and so their marriage life was good and better and she was not roaming like sarah அவன் பாட்டுக்கு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் யாரோடயே இருந்தான் அவளோடயே இருந்தான் ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு நேசித்தவன் and after marriage and he loved her and so she was able to maintain her marriage life 24:67 24 67 of genesis appozhudhu isaac rebekah lai than thai saralude kudarathukku aleithukondu poi அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் யாராவது லவ் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சபையில வந்துடாத உனக்கு எவ்வளையாவது வேணும்னா அப்படியே போயிடு இங்கிட்டு வந்து எவனாவது கல்யாணம் அதுக்கு ஒரு அம்மா அதுக்கு ஒரு அப்பா ஒரு அக்கா தங்கச்சி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இல்ல இப்படிலாம் சொல்லிட்டு வந்து கல்யாணத்தை இங்க சபையில கட்டக்கூடாது அது உனக்கு வாழ்க்கையில நன்றாக இருக்காது and please don't do love marriage in the church and if you want to do you can elope with them by calling your parents and you should not come and ask for the agreements and there is no room for having this love marriage in the church உனக்கு அவன் தான் வேணும் சபை வேண்டாம்னா போயிரு திருப்பி இதுக்கு சபைக்கு வர and if you want him him if you don't want the church then why you want to come back to the church உனக்கு அவ தான் வேணும்னா நீ போய்டு நீ ஏன் சபைக்கு வர்ற if you want her and you can go with her and don't want to come to the church ஓ எங்கயாவது அரச மரத்து அடியில போய் கல்யாணம் கட்டு and you go to some ashrams and you can handle the marriage எங்கயாவது பிள்ளையார் கோயில்ல போய் தாலி கட்டு or you can go to some temples and you can have your marriage இங்க வராத please don't come here இங்க வரணும்னா if you need to come here சிம்சன் என்ன பண்ணா and what samson நான் அவளைத்தான் கட்டுவேன் so he said that i will be and will be raise her வாழ்க்கை நடத்தின அவளோட ஆண்டவர் அவன வாழ்க்கை நடத்த விட்டாரா and the lord made him to maintain his life பைத்தியம் பிடிச்சு ரோட்ல ஓட விட்டாரா அவன and he made him like a man and you know mother என் கண்ணுக்கு அவள்தான் தான் பிரியமானவள் நீ அவளை தான் கட்டிக்கணும் அவங்க அம்மா சொன்னாங்க டேய் இஸ்ரவேல்ல பொண்ணா இல்ல வெளி பெலிஸ்தர்ல தான் உனக்கு பொண்ணு கிடைச்சா இல்லை அவள் என் கண்களுக்கு பிரியமானவள் அபிஷேகம் இருக்கு இந்த அபிஷேகம் வேலை செய்ய மாட்டேங்க அந்த இடத்துல and there is anointing him but the anointing was not working they said that and she was left இந்த இடத்துல மாம்ஸ் மாம்சம் தலை தூக்குது and here the carnal is putting up his head கடைசில என்ன நடந்துச்சு so at last what happened அவ இன்னொருத்தன் கூட ஓடிட்டா and she only left with others அடி செருப்படி வாங்குனியா அந்த சிம்சோனே and last samson and he got the beating from him எதுக்கு இவ்வளவு கேவலமான வாழ்க்கை so why you want to have seen like சத்தியத்தை சத்தியமா புரிஞ்சுக்கோ So you have to understand truth in a better way. அன்பு செய்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் And they that love God is born of God. கல்யாணத்தை கட்டின பிறகு புருஷனை நேசி மனைவியை நேசி After getting married, you have to love your husband and wife. அதுதான் வாழ்க்கையில இனிப்பா இருக்கும் And that is so pleasant and sweet in your life. மத்த மத்ததெல்லாம் ஒரு டைமுக்கு பிறகு மாறாவின் நீராக மாறும் And others, when one point of time, it will change like the waters of Meram. அன்பை கூட்டி வழங்குங்க And you have to add love to others. அன்பு செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் And they that love are born of God. அப்படின்னா என்ன அர்த்தம் And what does it mean? அன்பு திரளான பாவங்களை மூடும் And love covers multitude of sins எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான் and all of limitations. மாம்சம் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வரும் And sometimes the carnal may raise its head. அன்புன்னு சொன்னா அந்த பாவங்களை மூடிடணும் So if love means you have to cover all the sins. உன் மனைவியை நீ விட்டு கொடுக்க கூடாது And you should not give up your wife. உன் புருஷனை விட்டு கொடுக்க கூடாது You should not give up your உன் husband. பெற்றோரை நீ விட்டு கொடுக்க கூடாது You should not deliver your உன் பிள்ளைகளை parents. விட்டு கொடுக்க And கூடாது you should not deliver your உன் children. சபை ஜனங்களை நீ விட்டு கொடுக்க And கூடாது you should never give up the co- church members. நீ அன்பு கூர்ந்தால் அந்த பாவங்கள் எல்லாம் மூடி பொய்யை களைந்து மெய்யை பேசுவாய் And if you love others and you will cover all all the lies and you will speak only the truth ஆண்டவருடைய அடையாளங்கிறது கண்ணு நல்லா இருக்கு இயேசுவ மாதிரி காது இருக்கு அப்படி அல்ல The signs for the Lord is not like this Jesus and and oh the Lord says. ஆண்டவருடைய திவ்ய சுபாவங்கள் And the divine characters of God. இயேசு சொன்னார் இப்படியே நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா And இருக்கிறது Jesus said and it is like that fulfilling the righteousness will be separate for us. இயேசு பிதா உலகத்தில் அன்பு கூர்ந்து குமாரனை கொடுத்தார் And Father loved this world and delivered son to us. குமாரன் நம்மை நேசித்தபடினால் தன் ஜீவனையே கொடுத்து அன்பு வைத்தார் And the son loved us and so he gave us life and loved us. ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் First John chapter 5 முதலாம் வசனம் மூணாவது அடையாளம் and chapter 5 verse 1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் தேவனால் பிறந்திருக்கிறான் and he that அது என்ன அர்த்தம் and what விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் and he that believe and he were born தேவனால் பிறந்திருந்தேனா உனக்குள்ள விசுவாசம் தேவனுடைய விசுவாசம் இருக்கும் and if you are born of god and you will have the belief of jesus யோவான் 14:1 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா when we look at 14:1 uh, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் and believe god and believe also in me ஆனா அது ஒரிஜினல் என்ன சோ வாட் is the original thing தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள் இயேசுவாகிய என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாயிருங்கள் and believe the belief of God of Jesus and also the have the belief of Jesus Christ அப்ப இயேசுனுடைய விசுவாசமும் பிதாவினுடைய விசுவாசமும் நமக்கு தேவை so we need the faith of God and faith of Jesus அப்ப நீ தேவனால் பிறந்திருந்தேனா உனக்கு தேவனுடைய விசுவாசம் இருக்கணும் and if you are born of God and you must have the belief of God தேவனுடைய விசுவாசம் உனக்கு இல்லனா பிரயோஜனம் இல்ல and if you don't have the faith of God and there is no use of you நான் திரும்பவும் சொல்றேன் and once again தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது வேறு தேவனுடைய விசுவாசமே உடையவளாய் இருப்பது வேறு வேறு and being believe on god and that is different having the belief of god and that is different இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்ல இயேசு எப்படி விசுவாசிச்சாரோ அப்படி நீ விசுவாசிக்கணும் and like god how jesus believed and same way we have to believe upon jesus தேவனுடைய விசுவாசம் எப்படி and what is the belief of god உலகம் உண்டாக கடவுது உண்டாயிருச்சு அதான் தேவனுடைய விசுவாசம் and the world be created and the world was created and that is the faith of god இயேசுவுடைய விசுவாசம் என்ன and what is the faith of jesus மரித்து நாரி போன மனுஷன லாசருவை வெளியே வாங்குறாரு வெளியே வந்துட்டான் அதான் இயேசுவுடைய விசுவாசம் and the lazarus which was soiled and was tanked down and he said that lazarus come forth and he came out விசுவாசம் விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் and be அதே அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒன்னு யோவான் நீங்கள் பாருங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் and the victory over ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் அவன் உலகத்தை ஜெயிக்கணும் a believer or a servant of god and they must overcome this world அதனால தான் நம்ம வந்து இந்த உலகத்துல எல்லா ஆடம்பரங்களும் வேண்டாம்னு சொல்லி இருக்கிறோம் அதான் உலகத்தை ஜெயிப்பது and so we are telling that we don't want any ornamentation or the purpose of this world and that is the victorious life of this world அது மேல உனக்கு ஒரு ஜெயம் இருக்கணும் and you must have the overcoming over all these things அதுதான் உண்மையான life. and that is the true life உலகம் வேண்டாம்னு சொல்லுகிறது தான் பக்தி and seeing that i don't want world and that is godliness யாக்கோபு 1:27 என்ன சொல்லுகிறது 127 of james what it says யாக்கோபு 1:27 சொல்லுகிறது உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதே <clears throat> பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத வாசிங்க அந்த வசனம் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஆளுங்களை மட்டும் உலகத்தை நீங்க அனுபவிக்கலாம்னு கொஞ்சம் பெருமிட்டு கொடுத்தா நான் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது நீங்க எல்லாம் இப்ப அழகா சோஃபால உட்காந்து ஹாய்னு உட்காந்து அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான் ஹாய் பாய்னு சுத்திட்டு இருப்பான் and if i give a permission for our people to stay like worldly and all will sit in the sofa இப்ப இந்த சபை முழுசும் அப்படியே சும்மா என்னது ஃப்ளவர் எல்லாம் வச்சு அட்டகாசமா அப்படியே ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்னு மிதக்க விடலாம் காசா இல்ல நம்மட்ட And so, and they will make this whole Australia, and they will make the flowers, garments, and they will ornaments and please. நீங்க இஷ்டத்துக்கு உடுத்திட்டு வாங்கன்னு சொன்னா இவ்வளவு நேரத்துல நான் யாரையுமே விசுவாசினே பார்க்க முடியாது எல்லாம் கலர்ஃபுல்லா இருப்பாங்க And if I ask you to put on the garments on your desire, and uh, we can see no one in white garments, they will come in the colorful garments. ஒரு சர்ச்சினுடைய ஒர்ஷிப்பை நான் பார்த்தேன் And I have seen the worship of a particular church, ஆ, சும்மா அந்த பிள்ளைங்கள்லாம் சும்மா ஒரு மாதிரி dress போட்டு அழகான கலர் துணிகளை பிடிச்சுக்கிட்டு சும்மா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஸ்வைன் இங்க இருந்து அங்க போகுது 40 இப்படி 40 80 போது அது வாட்டுக்கு ஆடுது ஒரே பூ தான் கலர் தான் லைட் தான் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்குது ஏன் நமக்கு தெரியாதான்னு ஆட தெரியாதா and all the children they dressed modestly and they were taking the flowers and they were waving around hands and here and there they were moving around and the light was flashing and this is how they were worshiping in the church அந்த போதகத்தை ஒருத்தங்க கேட்டாங்க so they asked the particular pastor என்னங்க இது இப்படி ஆடுது இந்த ஆட்டாரு ஆடுதுன்னு and so why they were waving and they were dancing here and there நான் பரலோகம் போனேன் and said that i went to heaven அங்கே ஆடுவோரும் பாடுவோரும் கோடா கோடி என்ன மாதிரி Dress அதே Dress தான் இப்ப போட்டுருக்கேன் அதே ஆட்டம் தான் இங்கே ஆடிட்டு இருக்கு பரலோகத்தின் சாயல் தான் அப்போ இந்த பூவெல்லாம் வச்சுக்கோங்க இதே பூ நான் அங்கே பார்த்தேன் யான்ட்டேன் And there were thousands of millions and they were dancing and they were rejoicing in heaven. I saw the same flower in the heaven and so we have the same accents over ஆனா the bible சொல்லுகிறது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் But the Bible says that victory that overcome the world that is born தேவனால் of faith. பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் உலகத்தினால் கரைபராடாது And that is born of God and will be one of God and will not be spotted of this world. உலகத்தில் உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறாதீர்கள் And we should not love of the things of this world and we should not love உலகமும் of this அதன் world. ஆசை இச்சையும் ஒளிந்து போகும் And all the lust there of this world will perish. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் ஒன்று மாபெரும் எங்களுக்கு தகுதியாகிறார் and so saint paul says that i am lawful i am so expedient to experience everything but nothing will be lawful for us நம்ம ஆளுங்கள நீங்க இஷ்டத்துக்கு நகை போடுங்கன்னு சொல்லுங்க அவ்வளவு பேரும் பாவம் வீட்ல லாக்கர் லேக்கர்ல வச்சிட்டு அப்படியே தடுமாறிட்டு இருக்கான் கை என்ன பண்ணுன்னு தெரியல சொந்தக்கார விட்டு கூட போட முடியல போட்டா எவனாவது விசுவாசி பார்த்துட்டு வந்து சொல்லி கொடுத்து சபையை விட்டு தூக்கிடுவானோன்னு பயம் so if you ask our relatives all in for put on the jewels and all the relatives they will take in the locker and they will honor without jewels நான் பலவேற்காட்ல இருக்கும்போது so when i was at பலவேற்காட் ஆந்திரால ஒரு ஃபேமிலில கல்யாணம் நடந்துச்சு so there was conduct a marriage for the ஆந்திரா நம்ம நம்ம விசுவாசி சிஸ்டருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் so there was a, a believer sister's marriage அந்த சிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாரும் அங்க போயிருந்தாங்க and the sister and husband and they went to the marriage கல்யாணம் முடிஞ்சு வந்துட்டாங்க so at end of the marriage they came back வந்ததுல இருந்து இந்த அம்மா படுத்துருச்சு so when after coming to the marriage and sister was lay down நானும் போய் ஜெபிச்சு ஜெபிச்சிட்டு வரேன் ஒண்ணும் சுகமாகல so i prayed for her but she was not her healing கடைசில வந்து அறிக்கிட்டாங்க at last she confessed to me என்னன்னு கேட்டேன் i asked what அங்க கல்யாண வீட்டுக்கு போன இடத்துல எல்லாரும் நகை போட்டிருக்காங்க நீ ஒருத்தி தான் பெண்டை காஸ்ட் இந்த கல்யாணத்துல ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக எதை போட்டுக்கோ பூவும் வச்சுக்கோ நகையும் வச்சிருக்கோம்னு சொன்னாங்களாம் இதுக்கு கொஞ்சம் இழுத்துருக்கு போல் இருக்கு விட்டுடுச்சு and so all they were having ornaments and they were having jewels and they asked to take a single photo snap and you must put on the jewels and she put on the jewels and so that is what and she was attracted and she wore the jewels ah, அங்கே நகையும் பூவையும் கலத்திட்டாங்க போட்டோ அந்த ஃபிலிம் எடுத்த உடனே முடிஞ்சு போயிருச்சு அது போயிடுச்சு பிரதிஷ்டை உடைச்சதுனால எது வந்துருச்சு வியாதி வந்துருச்சு after taking the snap and she removed jewels and the flowers and but she broke the consecration and so she was attacked by the விசுவாச ஜீவியம் என்பது உலகத்தை ஜெயிக்கணும் so the life of faith is you have to overcome this world உண்மையான பக்தி என்பது உலகத்தால் கரைபடாமல் காத்துக்கொள்வது and pure religion you have to be unspotted of this world உலகத்தை நீ ஜெயிக்கணும் அதுதான் கர்த்தருடைய திட்டம் and you have to overcome this world and that is the plan of god நாலாவது அடையாளம் fourth sign மூணாம் யோவான் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது when we look into 3 john chapter verse 11 பிரியமான பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் and he that doeth good is of god நீ தேவனால பிறந்திருந்தேனா நீ நன்மை செய்வாய் if you are born of god and you will do goodness தீமையை கூட நீ நன்மையினால் வெல்லுவாய் and even you will win over the evil with good நன்மை செய்வது மனுஷனிடத்துல கிடையாது so there is no doing good in man மாம்ச ஜீவியத்துல நன்மை என்பது கிடையாது so in the carnal life and there is no the know of the weakens இதை ரோமர் 7 ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் you can see in book of romans chapter 7 பவுல் சொல்லுகிறார் நான் நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கு ஆனா நன்மை என்னிடத்தில் இல்லை and saint paul says that i have desire to do good but i don't have goodness in me அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவனுக்கு வாழ்க்கை அமைந்தது so in such a way and he had set up a life அதனால தீமையை நான் செய்து வருகிறேன் so i am doing evil அப்ப நான் நன்மை செய்கிறது யார் and so who is doing good பைபிள் சொல்லுகிறது நீ நன்மை செய்யின்னு சொல்லுது the bible says and you must do good மீகா 6 ஆம் அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into micah chapter 6 verse 8 8 அங்க என்ன சொல்லி இருக்கிறது so what நன்மை செய்கிறது இல்லாமல் வேற ஒண்ணுமே தெய்வம் உன்ட்ட கேட்கல and so the lord did not ask anything rather than doing good மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் ஆண்டவர் நன்மை இன்னதென்று உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் so the lord taught you and what is good அத மட்டும் நீ ஃபாலோ பண்ணா போதும் only if you follow that that is நீ வேற ஒண்ணு நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை and there is no need for you to do any other things உபாகமம் 10 ஆம் அதிகாரம் 12 13 வசனங்களை பார்க்கும் பொழுது look into 10 but 12 of this deuteronomy உபாகமம் 10 12 13 ல நன்மை உண்டாகும்படி நீ கைக்கொள்ள வேண்டும் and chapter 10 verse 12 13 of deuteronomy and to do good and you must follow after கர்த்தரையே நேசித்து கர்த்தரையே சேவிப்பதுதான் நன்மை and loving god and fearing god and walking his ways and that is love that is goodness ஆனா மாம்ச சரீரத்தில் பிறந்த இயேசு நன்மை செய்தார் but he that born of this carnal body and Jesus and he did good to others அவர் எப்படி நன்மை செய்ய முடிந்தது and how is he able to do good others அவர் உயர்விலிருந்து வந்தவர் and he came from above அவர் தேவனால் பிறந்தவர் and he is born of god அதனால தான் பைபிள் என்ன சொல்லுகிறது so the bible says அப்போஸ்தலர் 10:38 ல பார்க்கும் பொழுது when we see 10:38 of acts அப்போஸ்தலர் 10:38 10:38 of acts அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றித் திரிந்தார் and he moved around was doing good and he was able to take away the devils of the kings அப்ப நீ நீயும் நானும் தேவனால் பிறந்தோம்னா நம்ம தீ தீமை செய்ய மாட்டோம் மத்தவங்களுக்கு நன்மை செய்வோம் And if we were born of God and we will not do harm to others and we will do good to others. உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா So when you see in the Bible, the world, இல்லவிட்ட திருக்குறள்ல நீங்க பாத்தீங்கன்னா or when you see in திருக்குறள் வள்ளுவர் சொல்றாரு the Valluvar says, என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல் என்று அவர் பேசுகிறார் and he says that if one someone is doing evil to others and you have to do good to them. ஆனா இதே நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா But when you see in the Bible, 1 பேதுரு 2 ஆம் அதிகாரம் 15 ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது first Peter chapter 2 verse 15 what it says, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தமாய் இருக்கிறது And for so is the will of God that we will doing, that he may put to silence the ignorance of the foolish அப்ப உங்களுக்கு தீமை செய்தாலோ நீங்க நன்மை செய்ய வேண்டும் And when some was harming you or doing evil to you, and you was in return was evil to others. நன்மை செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய திட்டம் And it is the will and plan of God, but well doing he may put to silence the ignorance of the அப்போ foolish அப்ப உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது So how to identify you? நீ white and white போட்டதனால தேவனால் பிறந்தான்னு கண்டுபிடிச்சிர முடியுமா So when you come in white garments, can you identify that you are born of God? இல்ல மருந்து எடுக்காம கிடக்கறங்கறதுனால உன்னை தேவனால் பிறந்தவனு கண்டுபிடிச்சிரலாமா And since you are not taking medicine, can we identify that you are not born of God? மீசை எடுத்துட்டாரு அதனால இவர் தேவனால் பிறந்தவர்னு சொல்லிரலாமா And by taking the mustache, can we see that you are born of God? இல்ல சபையில முக்கியமான ஆளா சுத்திட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் இவர்தான் முன்னால் நிக்கிறாரு அதனால இவர் தேவனால் பிறந்தவர்னு சொல்லிரலாமா And staying as a familiar person in church and roaming around, can we see that you are born of God? இல்ல No. அவன் நீதி செய்வான் And he will fulfill righteousness அவன் அன்பு கூறுவான் And he will love others. அவன் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிப்பான் And through faith, and he will overcome the world. அவன் ஒன்று செய்தானானா அது நன்மையா இருக்கும் And if he do something and that will be turn as a good. தீமை அவனுடைய வாயில வராது செயல்ல வராது And nothing of the evil will come out of his mouth and those deeds. 1 யோவான் 3:9 ஒன்பதை பார்க்கும் பொழுது When we look unto first John chapter 3 verse 9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் and he that is born of god and doth not doeth not நல்ல பைபிள் நல்ல பைபிளை படிச்சு பாருங்க so read the bible then தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டானா பாவம் செய்ய மாட்டான் and he that is born of god will not commit sin ஏனென்றால் இயேசுவினிடத்தில் பாவம் இல்ல because there is no sin in jesus பாவத்தை அறியவில்லை and he knew no sin பாவம் செய்யவில்லை and he did no sin அவரிடத்தில் பாவம் இல்ல and there is no sin in him எப்படி எப்படிப்பட்ட லைஃப் பாருங்க See how what Lord said. அப்படிப்பட்ட தேவனால் பிறந்தவனா நீ இருந்தா உனக்குள்ளேயும் பாவம் செய்ய மாட்ட. So if you have if you are born of God and you will never commit such sins. அப்ப பாவம் செய்ய வாய்ப்பே வராதா? And don't you get any chance to commit sin? paavam cheyra வாய்ப்பு vaippu avan வாசப்படியிலே paduthu kadakum And the chance to commit sin will sleep at the door gates. avan கையை pidichi ilukum It will drag your hands. யோசேப்பின் கையை pidichi edhu இழுத்துச்சு? And what draw? போத்திபாருடைய மனைவி இழுக்கல எது இழுத்துச்சு? மாம்சம் இழுத்தது and what dragged the hands of joseph it not the potiphar's wife and the colonel or the அவன் பாவம் செய்யல and did not commit sin அவன் யாக்கோபுக்கு பிறந்தவன் அல்ல and he was not born from jacob அவன் அபிஷேகத்தினால பிறந்தவன் and he was born of anointing யாக்கோபுக்கு பிறந்தவன் எல்லாம் நீங்க பைபிள்ல போய் படிச்சு பாரு எல்லாம் நாய் பூனை கரடி என்னது பாம்பு இப்படி தான் பிறந்திருக்கும் so we can see they that are born of jacob and they were all the lion and whelp and the fox and they were different natures ஆனா இவனை நீங்க படிச்சு பாருங்க கனிதரும் செடி but you can see and he was a fruit bearing fruit அவனை அவனை சூரியன் பக்குவப்படுத்துகிறது and so the sun is maturing him சந்திரன் பக்குவப்படுத்துகிறது and the moon is maturing him அவன் எழுத்தின் பிரகாரமாக யாக்கோபுக்கு பிறந்தாலும் ஆவி ஆவியிலே அபிஷேகம் பெற்றவன் And literally he was born of Jacob but spiritually and he was anointed. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் And he that is born of God will not commit sin. பாவம் நிக்கும் ஆனா பாவத்தை விட்டு விலகி போவான் And sin will stand but he will refrain or he will lay aside from sin. பாவத்தை எதிர்த்து நிப்பான் And he will resist the sin. பாவத்தின் நிமித் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டான் And he will never give room for sin. adjust பண்ணி போக மாட்டான் And he will not manage or adjust with sin. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான் He will not compromise with sin. அவனுக்கு பாவம்னாலே ஆகாது So if it is sin and he will not manage or mingle with it. நீங்க பாருங்க சார் சாராயம் குடிக்கிறவனை பாருங்க சாராயம் குடிக்காதவனையும் பாருங்க and see that not taking the liquor and not not taking liquor சாராயம் குடிக்கிறவனுக்கு அது பிரச்சனையே இல்லை சாராயம் குடிக்காதவனுக்கு அந்த ஸ்மெல்ல கேட்டாலே என்ன செய்யும் நீங்க வேற ஒண்ணும் இல்ல ஒரு ஐம்பது வருஷமா மருந்து எடுக்காத ஒரு ஆளு நீங்கள் சிஎம்சி போய் பாருங்க சிஎம்சி போனா கொஞ்சம் நீட்டா இருக்கும் நீங்கள் ஜிஹெச் போய் பாருங்க for 50 years and they that are not taking medicines and just go to GH and check in just உள்ள போன உடனே அங்க இருக்கிற அந்த ஸ்மெல்லலயே நமக்கு என்ன ஆயிடும் ஓ தடுமாறிடுவான் So when we enter inside and we are not able to tackle with the smell and they must stumble along the way. அப்படிதானே அதுபோல Likewise, தேவனால் பிறந்தவன் பாவம்னாலே அவனுக்கு ஒமட்ட ஆரம்பிச்சு and they that are born of god and they feel like vomiting அவனுக்கு மொத்த பொண்ணையும் எடுத்து கொடுத்தாலும் வேண்டாம்னு தான் சொல்வான் even when the whole was given to him and he will see i don't want அவனுக்கு அந்த பாவத்தின் ஆவி உள்ள வேலை செய்யாதே and the spirit of sin will not work in him ஆ அதுதான் தேவனால் பிறந்தவனுடைய அந்த வித்து அந்த வேலை செய்யும் and there the seed of the so they that are born of god will start work in him அந்த பாவம் செய்யாத வித்து உனக்குள்ள இருந்தால் and so the sinless seed which is found in you நீ பாவம் செய்ய மாட்டாய் you will not commit sin வாய்ப்பு வரும் and chances may நீ அதை வெறுப்பாய் but you will resist நீ அதை ஒதுக்குவாய் and you will put aside நீ அதை எதிர்ப்பாய் and you will trigger தேவப்பட்டா விட்டு விலகி ஓடிடுவாய் if needed and you will go away from the place உன் மைண்ட்ல நம்மள காத்துக்கணும் அதே மைண்ட்ல தான் இருந்துட்டே இருக்கும் and so that will be increase in your mind தன்னை பாவம் செய்ய கூடாதுங்கிறது அவன் மைண்ட்ல இருக்கும் so that must be mind that we should not commit sin இதுக்கு இன்னொன்னு அடுத்த அடுத்த ஐந்தாவது பிறப்பு and the fifth birth இல்லாவிட்ட ஆறாவது பிறப்பு or the sixth birth 1 யோவான் 5:18 5:18 of 1 John ஒன்னு ஐந்து பதினெட்டு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் ஒன்னு தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் தன்னை பொல்லாங்கன் அவனை நல்லா தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொட முடியாது ஏவல் எதுவும் உன்னை தொடக்கூடாது நீ தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் தொடான் தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொடான் And whosoever is born of God sinneth not, and whosoever is born of God keep himself, and the wicked cannot touch him. நீ ஒரு தப்பு செஞ்சிட்டு அதுக்கு ஃப்ரெண்ட நீ ஒரே கூடாது If you or committed any mistake, and you should not call to adjust with நீ ஒரு தப்பு பண்ணிட்டு புருஷனையோ மனைவியோ ஆதாம் ஏவாள் மாதிரி குறை சொல்ல கூடாது and after committing mistakes, and you should not accuse like Adam and Eve, ஆதாம் ஏவாளை குறை சொன்னான் and Adam accuse Eve, ஏன்னா அது கூட சரியா சொல்ல போனா and if you don't say rightly, ஆதாம் குறை சொன்னது யாரை சொல்லுங்க and to whom the Adam co- co- சொல்லுங்க பாப்போம் நீர் தந்த ஸ்திரீ நீ தான் ஏன் இந்த வேலையை பார்த்தேன்னு முதல்ல அவரை தான் குற்றம் சொல்றான் நீர் பண்ண- தந்த ஸ்திரீ தான் And first you accused him telling that and the எப்படி இருக்கும் யாரு கடைசியில ஆண்டவரையே குறை சொல்றான் நீங்க தான் இந்த பொண்ணை பார்த்து என்னை கல்யாணம் கட்டி வச்சிட்டீங்க So at the Lord and he was accusing him that the woman whom thou gavest to me. அவளை கேட்டா என்ன சொன்னா And what she replied? "அஹ், சர்ப்பம் இதை செய்தது And the serpent beguiled me. சர்ப்பத்திட்ட பேசாதன்னு சொல்லிட்டார்ல. And he said that you should not commune with serpent. niya thani edatha thedi poi pesura And why you went alone and speak with the serpent? yen purusha illama phone எடுக்கற? So without my husband and why you were taking yeah ஏன் illama இல்லாம illama இல்லாம என்னத்துக்கு message மெசேஜ் la thevaya And with the urgency and why you want to give the congratulations and other reply messages? avan pesuva நீ pesura And he may speak and why you want to give reply? உன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்த வேண்டியது உன் கையில இருக்கு. அவனவன் ஆத்மாவுக்கு அவனவன் உத்தரவாதி. And preserving your life is vested in your hands and you are responsible to keep your soul உன் ஜீவியத்தை நீ தான் காத்துக்கணும் and you have to keep your soul life தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் and he that are born of god and keep it himself 1 யோவான் 5:22 1 தீமோத்தேயு 22 என்ன சொல்லுது 5:22 of 1 timothy what it says உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் and keep thyself pure நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும் and you have to keep yourself வேற யாரும் உன்னை காப்பாத்த முடியாது and no one can protect or keep you நீ தான் உன் விசுவாச ஜீவியத்தையும் காத்துக்கணும் and you have to preserve your faith life 2 என்ன சொல்லுகிறது செகண்ட் ஒன்னு பதினாலு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் விசுவாச ஜீவியத்தை உன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே நீ காத்துக்கொள் and by the whole anointed holy spirit and you have to keep your life of faith உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள் என்ன and what is the good thing which is delivered or committed and அதுதான் விசுவாசம் and that is your faith யூதா மூணாம் வசனம் என்ன சொல்லுகிறது and Jude verse 3 ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் faith which was one delivered unto the saints of God. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை உபவிக்கப்பட்ட விசுவாசம் தான் அந்த நற்பொருள். And the faith which was once delivered unto the saints of God and that is a good thing. அப்ப உன்னுடைய விசுவாச ஜீவியத்தை நீ தான் காத்துக்கணும். So you have to keep your faith life. உன்னுடைய ஜீவியத்தை நீ தான் காத்துக்கொள்ளணும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. And you have to preserve your life and you are responsible for your life. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at the Proverbs chapter 4 verse 23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் And you have to keep your life with all kind of things. இருதயத்திலிருந்து புறப்படும் புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்துகிறது அவனை கேடாண்டா உள்ளவனாய் மாற்றுகிறது And that which proceed out of his heart and make him a treacherous and that become a hindrance unto him. நீதி செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான் And they that are doing righteousness are அன்பு born of God. செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான் And they that love God is born of God. விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான் And they that having faith or belief is born of God. நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான் And they that are doing good is born of God. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் And he that is born of God will not commit sin தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடாம் பிசாசு அவன் வீட்டு பக்கம் வர வரக்கூடாது and he that born of god keepeth himself and wicked one cannot touch you and neither devil or not any satan cannot come near you நீ ஸ்ட்ராங்கா இருந்தீனா ஏன் பிசாசு வருது if you are stay strong and avoid the devil is coming and touching you 144 ஆம் சங்கீதம் 14 ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது 144 14 144 verse 14 of Psalm what it says எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும் our oxen will be strong சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது and they will not be breaking in or going out of the enemies வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது and there shall not be any complaining in our streets நீ பலத்தவனா இருந்து சரியா ஜெபிச்சேனா உன்னை காத்துக்கிட்டா பொல்லாங்கன்னு உன் பக்கமே வர மாட்டா as a strong man if you gird up yourself in your prayers and the wicked will not touch you and you will not come near you நீ தேவனால் பிறந்ததுக்கு கடைசி அடையாளம் and what is the last sign that you are born of god யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் 847 of John யோவான் எட்டு நாற்பத்தி ஏழு தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டானவன் வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் he that is of god heareth god's words அவன அவனுக்கு வந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அந்த வசனம் அவனுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் and no one to instruct him and the word of god will keep working in him automatically யோவான் 10:27 என்ன சொல்லுகிறது 10:27 of john what it says என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது so my she heard my voice அப்ப நீங்க எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் and they that are hearkening to the voice of god and they all belong or they are born of god நீங்கள் தேவனுக்கு செவி கொடுத்தால் if you hearken to his voice கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் and the lord will fight for you அது வேற ஒரு சப்ஜெக்ட் நான் அதை சும்மா டச் பண்றேன் உங்களுக்கு and there is another subject but uh, I, uh, I will touch சங்கீதம் 81 ஐ நீங்கள் பார்க்கும் பொழுது when you look into psalm 81 ஆண்டவர் சொல்றார் என் ஜனம் என் வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும் So my people, when they hearken to my voice, and that is sufficient, that's enough to me. எண்பத்தி சங்கீதம் எண்பத்தி 81, 13, 14 of song என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என் ஜனம் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா நான் யுத்தத்தை தொடங்கி அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி போடுவேன் oh, என் கையை அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நான் திருப்புவேன் So I will turn my hand against their enemies. But my people must hearken to my voice. ஆண்டவர் என்ன சொல்றாரோ So whatever the Lord do uh, tells and how many are ready to obey to his voice? நான் ஒரு பாமரமான ramana ஏழை விசுவாசி ஒரு ஞ- ஏழை இல்ல படிப்பறிவில்லாத ஒரு விசுவாசிட்ட நான் பேசினேன் So I speak to and not a poor but an uneducated believer. ஆபரகாம வந்து தன்னுடைய பிள்ளைய பலியிட சொன்னான்பா அவன் போய் பலியிடறதுக்கு ரெடி ஆயிட்டான் நீ அப்படி சொன்னா என்ன செய்வேன்னு சொன்னான் Abraham was ready to sacrifice his own son and bring sacrifice and what will you do if the Lord say unto you ஆண்டவர் சொன்னாரு வெட்டிட வேண்டியதான் அப்படிங்கறான் If the Lord says then we can cut him out அவன் சொல்றான் ஆண்டவர் சொல்லணும் அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுனா காலி பண்ணிடலாம் If the confirmation comes from God and I will see or I'll cut him out அப்ப எந்த அளவு தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியிறதுக்கு ரெடியா இருக்கறான் பாருங்க and see to how what extent and they are well ready to obey to the voice of God அதுதான் தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம் and that is a sign they that are born of God தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம் தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்வான் and the sign for they that are born of god and whatever the lord says and they love they obey unto him இப்ப பாருங்க ஒரு குழந்தை அழுகுதுன்னா யார் திரும்புறாங்களோ இல்லையோ யார் திரும்பிடுவா அதெல்லாம் வேண்டாம் அது வந்து பழைய எக்ஸாம்பிள் if the child ஒரு செல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்ட்டா அந்த எங்க கிங் கிங்னு இவன், ஏய், எங்க இது நம்ம எங்க விட்டோம் போட்டுருக்கோம் அந்த ஆவி பாருங்க எவ்வளவு வேஸ்ட் வேகமா வேலை செய்யுது அதுவும் குழந்தை அழுகிற மாதிரிதான் So even ஏன்னா அதே தூக்கிட்டே தானே தெரு தெருவா சுத்துறான் உலகத்துல இருக்கிற குழந்தையாவது வளர்ந்துருது ரெண்டு வருஷத்துல கீழே விட்டுறான் இதை சாகுற வரைக்கும் விட மாட்டேங்கிறான் இது வளரவே மாட்டேங்குது வீட்டுக்குள்ள இருந்து இவளை சாவடிக்குது அப்படிதானே தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான் எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. இன்றைக்கு நீ தேவனால் பிறந்தவனா யார் என்பதை நீ நிதானித்து நீ திரும்பி செல்லும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார் And the Lord is calling you to analyze and examine whether you are born of God. தேவனால் பிறந்தவன் நன்மை செய்கிறான் And they that are born of God will do goodness. தேவ் நீதி செய்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் And they that are doing righteousness were born of God. ஆ, இன்னைக்கு உனக்கு நீ தேவனால் பிறந்ததுக்கு நான் ஏழு அடையாளம் சொல்லிட்டேன் ஏழு அங்க அடையாளங்கள் சொல்லியிருக்கேன் I told you the seven signs for you that are born of God. உலகத்துல மூக்கு கரெக்டா இருக்கும் அம்மா மாதிரி And sometimes the nose resembles like mother illa mooka appa mari china mari poidum or like like Chinese people and this nose may go like that father. vachi kandupidichikala idu amma idu inda இந்த inda kudumbam inda இந்த inda ra inda ella kandupidichiruva So like we keeping this and we can identify to which street they belong, to which parents nama they bhashaye vache nama oora நம்ம So the language or site that we speak and they can identify the our place. ஆ, இப்படி உலகத்துல கண்டுபிடிக்கும் பொழுது உன்னைய பார்க்கிறவன் நீ தேவனால் பிறந்தவன் கண்டுபிடிக்கணும் So when they discover in this world like this and they looking at you, they must identify that you are born of God. நீ டிராவல்ல இருப்ப நீ டிராவல்ல இருப்ப and you may be in travel இல்ல फ्रेंड्स மத்தியில இருப்ப or you may be in your friends கம்பெனில இருப்ப or you will take a soul ஆ, உன் ஊர்ல இருப்ப or you may be in some place انا உன்னை பார்க்கறவன் சொல்லணும் இன்னாருக்கு நீ பிறந்தான்னு சொல்றதை விட்டுட்டு இவன் தேவனால் பிறந்தவன் சொல்லணும் தேவனுக்கு பிறந்தவன் சொல்லணும் but they looking unto you they should not say that you were born don't belong to this person but they must see that you they were born of God அதுதான் நம்முடைய அடையாளம் and that is our sign தேவனால் பிறந்தவன்ங்கற அடையாளம் தான் நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அடையாளம் and the sign or symbol that telling that that we were born of God and a sign to take us to heaven இன்னைக்கு தேவனால் பிறந்த அந்த ரூபம் அந்த சாயல் உனக்குள் வரும்படியாக கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுப்பாயாக to get the form and likeness to be born of God you close your eyes and bend your knees and submit unto him amen எத்தனை பேர் நீதி செய்ய ஒப்பு கொடுக்கிறீர்கள் and how many are submitting yourself to fulfill எத்தனை பேர் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள் and how many are submitting yourself எத்தனை பேர் பரிசுத்த ஆவி கொள்ள போகிறீர்கள் and how many are going to receive unto holy எத்தனை பேர் நஷ்டத்தை சகித்துக் கொள்ள போகிறீர்கள் and how many are going to endure your difficulties எத்தனை பேர் அநியாயத்தை பொறுத்துக் கொள்ள போகிறீர்கள் and how many are going to tackle your deep defraud எத்தனை பேர் திரளான பாவங்களை மூட போகிறீர்கள் and how many are going to cover the multitude of sins எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்க போகிறீர்கள் How many are going to overcome the world? எத்தனை பேர் தீமையை நன்மையினால் வெல்ல போகிறீர்கள் How many are going to win over the evil with good? எத்தனை பேர் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்க போகிறீர்கள் How many are going contamination I will not commit sin anymore. எத்தனை பேர் பிசாசு தொட முடியாத ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ போகிறீர்கள்? How many are going to live a divine life, the devil the church? ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்று எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்கிறீர்கள்? How many are able to surrender whatever you say, I will hearken to என் yours. ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். And my sheep will hearken to my voice. அந்த தேவனால் பிறந்தவனுக்கு மட்டும்தான் இந்த எக்கால சத்தம் கேட்கும். And they that are born of God had hear the voice of the trumpet. அந்த மனுஷன் மட்டும்தான் மறுரூபமாவார். Only such men can be transformed. அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம். And when he was revealed and he will be appeared to him. ஹalleluya எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள் How many are going to surrender, my beloved? ஆண்டவரே நான் தேவனால் பிறந்தவனாய் மாற வேண்டும் Lord, I must be turned into the one who was born of God. ஒரு வல்லமை வரும் The power comes now. oh ஒரு சக்தி வரும் The power comes now. ஒரு ஜீவன் வரும் and life comes now. ஒரு உன்னதத்தின் பலன் வரும் The power from above will come now. நீ வாயை திறந்து சொல்லுவாய் You will open your mouth and confess. நான் தேவனால் பிறந்தவர் I am born of God. நான் தேவனால் பிறந்தவர் I am born of God. நீ மாத்திரமல்ல Not only you. இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்லும் இவன் தேவனால் பிறந்தவன் And the world looking unto you will see that and he was born of God. தேவனால் பிறந்தவன் என்று உலகம் சொல்லும் பொழுது நீ பரிசுத்தமாகி விட்டாய் என்று அர்த்தம் When the world says that you are born of God and you were sanctified, ஒரு டைம் வரும் A time comes பிசாசு சொல்லுவா and the devil sees இவன் தேவனால் பிறந்தவன் he is born of God. ஆமென் எத்தனை பேருக்கு அப்படி ஒரு சாட்சி வேணும் And how many would need such a testimony? இப்பொழுதே அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் And right now receive that power. ஆமென் ஒரு சின்ன குழந்தை ஒரு சுரங்க தொழிலாளி தொழிற்சாலை வாசலுக்கு போய் நின்றான் A little child and it entered into the lignite uh, a lignite factory. ஒரு நிலக்கரி தொழிற்சாலை And it was, சுரங்கம் uh, it was a lignite uh, com- a மைன் factory. அந்த மைன்ஸ் வாசல்ல போய் நின்னான் So it was entered into a store near the mine's gate. அங்க உள்ள கேட் கீப்பர் கேட்டான் And the gatekeeper asked him, நீ ஏன் இங்க வந்து நிக்கிறேன் "And why do you stand here? இல்ல எங்க அப்பாவை பார்க்க வந்தேன்னு சொன்னான் And I want to meet my father." அப்ப அவன் சொன்னானா And he replied, டைம் ஆன உடனே பெல் அடிப்பாங்க உங்க அப்பா வருவாரு When the time goes and they will ring the bell and your father may come நீ வீட்டுக்கு போன்னு சொல்லணும் and you can go home now. இல்ல இல்ல நான் எங்க அப்பாவை இங்கேயே பார்க்கணும்ங்கற Now immediately I want to meet my father here. அப்ப திருப்பி அந்த கேட் கீப்பர் சொன்னானா And again the gatekeeper said to him, உங்க அப்பா நிலக்கரி தொழிற்சாலை இருந்து வெளியே வருவார் சுரங்கத்துல இருந்து வெளியே வருவார் Your father will come out of this lignite factory or this mines factory உங்க அப்பா மட்டும் வர மாட்டாரு and not only your father ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வருவாங்க and thousands and thousands of laborers they will எல்லாம் கண்ணங்கரேர்னு கறி பூசி தான் வெளியே வருவான் and they will come with, with with- having this coal or black anothers அந்த கூட்டத்துல ஒன்னால உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாதுடாப்பா and you cannot identify your father in that group நீ வீட்டுக்கு போ and you can go home. அவர் அங்க வந்த பிறகு அவர் முகம் கழுவிட்டு வந்து ஒன்னு பாப்பாரு So when you go home and he will wash your face and he will visit you இந்த பையன் போன மாதிரியே இல்ல and the boy was not leaving the place அங்கே நிக்கிறான் and he stood there itself திருப்பி அந்த அந்த கேட் கீப்பர் வந்து சொன்னான் and again the gatekeeper said to him ஏய் நீ உன்னால உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது நான் and boy you cannot identify your father now அவன் சொன்னான் and he replied uncle நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் uncle what you say is true எல்லாம் கருப்பா தான் வருவாங்க எங்க அப்பாவும் கருப்பா தான் வருவாரு and everyone will come with black in color என்னால கண்டுபிடிக்க முடியாது கரெக்ட் I cannot identify ana enga appa father. paathu kandupidichiruvaar enna But my father looking unto me and he will identify me. அவர் karuppa இருந்தாலும் seri அவர் வரும் பொழுது நான் நிக்கிறேன்னு பார்த்துட்டா என்னை கண்டுபிடிச்சிருவாரு So when my father even in black color, when he look at me, I standing out and he will identify me. அவருடைய adayala unakkul irundhal avar கண்டுபிடிப்பார் And if his identification is found in you and he will identify you easily. வா ennodu endru unnai அழைத்துக் கொள்வார் And he will come say that come my bridegroom. polave andha thagappan வந்தான் And likewise the father came out. ஆயிரக்கணக்கானவர் மத்தியில் அவன் வந்தான் And he came with thousands of laborers. திடீரென்று பார்த்த பொழுது தன் பிள்ளை வாசலில் நின்று அதை ஓடி வந்து தூக்கி கொண்டான் And suddenly when he saw the child standing near the grove, and he came ஓ and wrapped him around. நீ தேவனால் பிறந்தவனாய் இருந்தால் உன்னை கூப்பிடுவார் If you were born of God, the Lord shall call you. உன்னை ஓடி வந்து சேர்த்துக் He கொள்வார் will come after you and he will gather you. ஓ நீ தேவனால் பிறந்தவன் And you are born of God. Ribala bakara bakara bala bakara. Hallelujah. Amen. தேவனால் பிறந்தவர்களுக்கு ஒரு அபிஷேகம் காத்திருக்கிறது the anointing is waiting for them that are born of god அந்த தேவனால் பிறந்தவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுவிட்டு எழும்பி போவோம் and receive the anointing that are born of god and let us return back நம்மை பார்ப்பவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லட்டும் and they that see us they must see that they are born of god தேவாலா பாகாதிரா பாகாதிரா சியாரா பாலாகாதிரா பாலா hallelujah hallelujah hallelujah அலலுயா அமேன் வா என்று அவர் அழைப்பார் அவருடன் செல்ல